الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وأصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر وقال النبي صلى الله عليه وسلم من قام ليلة القدر ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه وما تأخر او كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين புகழ் அனைத்தும் அல்லா ஜல்லஷானகு அவிற்கே உரித்தாகுக எம்பெருமானார் சல்லல்லாஹு அலிகு செல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் இன்கள் தப தாபெயின்கள் சுகதாக்கள் சாலிகின்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக கண்ணியத்திற்கும் மரியாதைக்கு முறித்தான இந்த பள்ளியின் முத்தவல்லி சாஹிப் அருமைக்கும் கண்ணியத்திற்கு முறித்தான நாசிருத்தீன் ஹாஜியார் அவர்களே தலைவர் பொறுப்பேற்று மிகவும் சீரான முறையில் நடாத்தி கொண்டிருக்கிற தலைவர் அவர்களே செயலாளர் அவர்களே மிகவும் அற்புதமான முறையிலே பள்ளியோட தன்னை இணைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற பொருளாளர் அவர்களே பொறுப்புதாரிகளே நிர்வாகிகளே வீட்டிலே பாதிப்போடு வந்து தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் அள்ளி வீசி அமர்ந்திருக்கிற எனது பாசத்திற்குரிய காலத்தோழர் ஜலாலுத்தீன் இம்தாதி ஹசரத் அவர்களே மிக அழகான முறையில் அல் குரானை தெளிவான முறையில் ஓதி மனித மனங்களை சம்பாதித்திருக்கிற அவர் பணத்தை சம்பாதிச்சதை விட நிறைய மனங்களை சம்பாதித்திருக்கிறார் மனங்களை சம்பாதித்திருக்கிற அன்புக்கும் மரியாதைக்கும் உரித்தான ஹாபிஸ் காரி வலியுல்லா மிஸ்பாஹி அருமை தோழர் ஹசரத் அவர்களே மாத்தினாக பணிபுரிந்து கொண்டிருக்கிற பாசத்திற்குரிய சகோதரர் சாகுல் பாய் அவர்களே அனிஃபாய் பாய் அவர்களே மற்றும் அதிகமாக நினைவு கொள்ள வேண்டிய நிறைய தோழர்கள் இருக்கிறார்கள் அனைவருக்குமே அல்லா ஜல்ல ஷானகுத்தாலா நிறைய அருளை வழங்க வேண்டும் அதோடு வருகை தந்திருக்கிற ஆண்டோர்களே சான்றோர்களே குறிப்பாக இளைஞர்களே உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை சமர்ப்பணம் செய்து ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தாலா வரக்காட்டும் அன்பிற்குரியவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைய இரவிலே குரான் இறங்கியது இந்த குர்ஆனின் ஆற்றல் என்ன இந்த குரான் சமுதாயத்திற்கு என்ன பாடங்களை படித்து கொடுக்கிறது இந்த குரானோடு நாம் தொடர்பு கொண்டிருக்கிற நிலை என்ன என்பதை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே ஒரே வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் குரானை பார்த்தாலே சொர்க்கம் உண்டு படித்தால் அல்ல குரானை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை பார்த்தால் சொர்க்கம் உண்டு காரணம் குரானை பார்ப்பதை இபாதத் எதுவும் இபாதத் இல்லை குரானை பார்ப்பது இபாதத் இபாதத்துக்கு குழி ஜன்னன் குரானை பார்த்தாலே சொர்க்கம் உண்டு ஒரு வரலாறு ஹதீஸ் நூட்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தப்சீலுல் ஜலாலைனுடைய ஓரக்குறிப்பிலே பொறிக்கப்பட்டிருக்கிறது நபியுனா மூசாலா நபி அலி சலாத் வசலாம் அண்ணவர்கள் நபிமார்களிலேயே அல்லாவை சோதிக்கிற நபி மூசா அலி தான் எல்லோரையும் அல்லாஹ் சோதிப்பான் ஆனால் அல்லாஹுவை மூசா அலி சோதிப்பார்கள் ஒரு நாள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள் யா நீ ஏன்டா தூங்குவதே கிடையாது அல்லாட்டையே கேள்வி நீ ஏன் தூங்குவதில்லை அல்லாஹ் சொல்லுவான் மூசா நான் தான் மற்றவர்களை சோதித்ததுண்டு நீ என்னையே சோதிக்கிறாயா கையிலே பாட்டிலை எடுத்துக்கொண்டு நீல் மூசா என்றார் ஒரு நாள் நின்றார்கள் ரெண்டு நாள் நின்றார்கள் மூன்று நாள் நின்றார்கள் என்ன ஆகும் தன்னை அறியாமலேயே தூக்கம் மேலிடுகிறது பாட்டில் கீழே விழுகிறது உடைந்து போகிறது அல்லாஹ் கேட்டான் கையில் இருந்த பாட்டில் எங்கே மூசா யா மூன்று நாள் தூங்கவில்லை அல்ல எழுபத்தி ரெண்டு மணி நேரம் தூங்கவில்லை என்றால் என்ன ஆகும் எனக்கு தெரியாமலேயே பாட்டில் கீழே விழுந்தது உடைந்தது என்கிற பொழுது அல்லாஹ் சொல்லுவான் உலகம் என்ற பாட்டிலை நான் என் கையில் வைத்திருக்கிறேன் மூசா நான் உறங்கினால் உலகம் உடைந்து விடாதா அதற்காகத்தான் நான் உறங்குவதில்லை அல்ல அற்புதமான விடக்கம் இன்னும் ஒரே ஒரு கேள்வி அல்ல என்ன மூசா கேட்க போகிறாய் சொர்க்கத்தை படைத்தாய் ஓகே நரகத்தை ஏனடா படைத்தாய் உன் ஸ்டேட்டஸுக்கு நரகம் தேவையா எல்லோருக்குமே சொர்க்கத்தை கொடுத்து விட வேண்டியது தானே எதற்கு நரகம் மூசா மீண்டும் என்னையே சோதிக்கிறாயா கோதுமைகளை எல்லாம் நல்ல முறையிலே பயிர் செய்து பக்குவமாக வீட்டிலே அடுக்கி வை மூசா அல்லாஹ் இந்த முறை தப்பிக்க கூடாது என்று கோதுமைகளை எல்லாம் பயிர் செய்து வீட்டிலே பக்குவமாக அடுக்கி வைத்து விட்டார்கள் அல்லாஹ் கேட்டான் நான் சொன்னதை போன்று செய்தாயா மூசா என்கிற பொழுது அல்லாஹ் நீ சொன்னதை போன்றே செய்தேன் யா அல்லாஹ் மூட்டை மூட்டையாக கோதுமைகளை வீட்டுக்குள்ளே வைத்திருக்கிறேன் அல்லா என்கிற பொழுது அல்லாஹ் கேட்டான் அந்த பதறுகளை எல்லாம் என்ன செய்தாய் சருகுகளை எல்லாம் என்ன செய்தாய் எல்லாம் அதெல்லாம் வீட்டுல வைக்க முடியுமா அதெல்லாம் குப்பையில போட்டேன் மனிதர்களிலும் சில பதர்கள் இருக்கிறார்கள் மூசா நான் எதை சொல்லுகிறேனோ அதற்கு மாற்றமாகவே செய்வார்கள் தொழு என்றால் தொழுவதில்லை வணங்கு என்றால் வணங்குவதில்லை நோன்பு வை என்றால் வைப்பதில்லை இந்த பதர்களை எல்லாம் நான் என் இல்லத்திலே வைக்க முடியுமா அதற்காகத்தான் நரகத்தை படைத்திருக்கிறேன் யார் அற்புதமான விளக்கம் இன்னும் ஒரே ஒரே ஒரு கேள்வி என்ன மூசா கேட்க போகிறாய் யா இது கொஞ்சம் வில்லங்கமான கேள்வி என்ன மூசா கேட்க போகிறாய் யாழ்லா உன் மனதை கொஞ்சம் தொடுகிற புண்படுத்துகிற கேள்வி அப்படி என்ன மூசா கேட்க போகிறா யாழ்லா நீ கோபித்துக் கொள்ள மாட்டேன் என்றால் கேட்கிறேன் உன் உள்ளத்தை அறிந்தவன் நான் தாராளமாக கேள் மூசா நீ நானாக இருந்து நான் நீயாக இருந்தால் என்னிடத்தில் என்ன கேட்பாய் வினோதமான ஆசை நீ நானாக நான் நீயாக இருந்தால் என்னிடத்தில் என்ன கேட்பாய் அல்லாஹ் சொல்லுவான் அப்படி இருந்தால் உன்னிடத்திலே நான் ஆரோக்கியத்தை கேட்பேன் என்பான் அல்லாஹ் உலகத்திலே பெரிய நியமத் ஆரோக்கியம் கடைசியில் மூசா அலைஹிஸ்ஸலாம் யாரா இனிமேல் கேள்வி எல்லாம் நான் கேட்கல நேரடியாக விஷயத்துக்கு வருகிறேன் சொர்க்கவாசியை நான் பார்க்க வேண்டும் ஒரே ஒரு ஆசை சொர்க்கவாசியை பார்க்க வேண்டும் மதிய நகரத்திற்கு செல் அங்கே ஒரு பெண்மணி இறந்து கிடக்கிறாள் அவள் தான் சொர்க்கவாசி மதியனிலே தேடி அலைகிறார்கள் எந்த பெண்ணும் இறக்கவில்லை காணவும் இல்லை கடைசியிலே ஒரு குப்பை தொட்டிக்கு அருகிலே மூசாலா நபியின் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் செல்கிறார்கள் குப்பைக்குள்ளே ஒரு பெண்மணி இறந்து கிடக்கிறாள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள் குப்பையிலே இறந்து கிடக்கிற இந்த பெண்மணிக்கும் சொர்க்கத்திற்கும் என்ன சம்பந்தம் அல்லா என்று கேட்கிற பொழுது அல்லாஹ் சொல்லுவான் மக்களிடத்திலே போய் கேள் மூசா என்பான் அல்லாஹ் மக்களிடத்திலே செல்லுவார்கள் குப்பையில இறந்து கிடக்கிற பெண்மணிக்கும் சொர்க்கத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கிற பொழுது மக்கள் சொல்லுவார்கள் இந்த பெண்மணிக்கு தௌராத்தை படிக்க தெரியாது தௌராத்தை பார்த்து அல்லாஹுவின் வேதம் என்று சொல்வார் தௌராத்தை பார்த்ததற்கே சொர்க்கம் என்றாள் அல் குரானை பார்த்தாலே சொர்க்கம் உண்டு தௌராத்தை பார்த்ததற்கு சொர்க்கம் என்றால் சத்தியமாக அல் குரானை பார்த்தால் சொர்க்கம் உண்டு இப்ப பார்ப்பதற்கே இவ்வளவு வந்தது என்றால் படித்தால் லிக்குல்லி ஹர்பின் அசுர் ஹசனா ஒவ்வொரு எழுத்துக்கும் பத்து நன்மை உண்டு ஒரு நன்மை அல்ல ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை நம்ம நிறைய நன்மையை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த நன்மையினுடைய வேல்யூ என்ன தெரியுமா ஒரு நன்மை அரை கிலோ இருக்குமா ஒரு கிலோ இருக்குமா அல்லது அளந்து கொடுக்க முடியுமா நிறுத்து கொடுக்க முடியுமா நன்மையின் வேல்யூ என்ன இதை தெரிய வேண்டுமானால் ஹதீசுக்குள்ளே நுழைந்தாக வேண்டும் குரானிலே அல்லா ஜல்ல ஷானகுத்தல ஆராஃப் அடுக்குமாடிகள் என்று சில அடுக்குமாடிகளை வைத்திருக்கிறான் சூரத்தில் ஆராஃப் உண்டு அமெரிக்காவிலே சமீபத்தில் காணாமல் போனதல்லவா அதை போன்று பன்னூறு மடங்கு பெரிய அடுக்குமாடிகள் இதுல யார் இருப்பார்கள் நன்மை பாதி தீமை பாதி பிப்டி பிப்டி பிரசன்ட் இவர்களுக்கு சொர்க்கமும் கொடுக்க முடியாது நரகமும் கொடுக்க முடியாது இவர்கள் எல்லாம் அடுக்குமாடிகளே இருப்பார்கள் ஒரே ஒரு நன்மை கிடைத்தால் சொர்க்கத்துக்கு போய்விடலாம் ஒரே ஒரு நன்மை கிடைத்தால் சொர்க்கம் பெற்றோர்களிடத்தில் ஓடி வருவார்கள் பிள்ளைகள் நீங்கள் சொர்க்கத்திற்காக நிறைய நன்மைகளை வைத்திருக்கிறீர்களே உலகத்திலே வாழுகிற பொழுது எங்களுக்காக என்னென்னவோ செய்தீர்கள் ஒரு நன்மையை கொடுக்க கூடாதா தந்தையே தாயே என்று கேட்கிற பொழுது எல்லாம் அங்கேயே அழுதாச்சு இங்கெல்லாம் வராத ஒன்னு கொடுக்க மாட்டேன்றுவார் வாப்பா சொல்லிடுவாங்க உம்மா சொல்லிடுவாங்க யாரும் கொடுக்க மறுத்து விடுவார்கள் பிள்ளைகளிடத்துல பெற்றோர்கள் ஓடுவார்கள் உலகத்திலே வாடுகிற பொழுது தம்பி உனக்காக அதை செய்தேனே இதை செய்தேனே படிக்க வைத்தேனே உருவாக்கினேனே எல்லாம் செய்தேனே நீ எனக்கு ஏதாவது கொடுக்க கூடாதா நீ சொர்க்கத்தில் இருக்கிறாயே ஒரு நன்மையை கொடு என்றால் அவன் உலகத்திலே கொடுக்கிறது இல்லை அங்கங்க கொடுக்க போறான் போடான்றான் முடியாதுன்றான் அப்பாக்கு இல்லை உற்றார் உறவினர்கள் தோழர்கள் நண்பர்கள் அத்தனை பேர்களும் ஒதுக்குவார்கள் சொர்க்கத்தை தீர்மானிப்பது ஒரு நன்மை ஒரே ஒரு நன்மை இருந்தால் சொர்க்கத்துக்கு போய்விடலாம் இந்த நன்மை ஒரு எழுத்துக்கு பத்துண்டு குரானை ஓதினால் சொர்க்கத்தை தீர்மானிக்கிற நன்மை ஒரு எழுத்துக்கு பத்துண்டு அன்புக்குரியவர்களே அல்லாஹ்விடத்தில் யாருமே இந்த பதிலை மட்டும் சொல்லிவிட முடியாது எனக்கு எண்பது வயதாகிவிட்டது தொண்ணூறு வயதாகிவிட்டது எனக்கு ஓத தெரியவில்லை என்று அல்லாஹ்விடத்தில் சொன்னால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை எனக்கு ஓத தெரியாது குரான் ஓத தெரியாது யா அல்லாஹ் அதனால என்னை விட்டு அல்லாஹ் கண்டிப்பாக கேட்க மாட்டான் காரணம் படைத்த நோக்கமே வணங்குவதற்காக வணக்கத்திற்கு தேவை குரான் குரான் இல்லாம சுரத்தில் பாத்திகா இல்லாம குல்வல்லா இல்லாம தொழுகை நடத்த முடியுமா ஓத முடியுமா அல்லாஹ் கண்டிப்பாக இந்த காரணத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதனால் யார் தெரியவில்லையோ இப்பொழுதிருந்தே கவலைப்படுங்கள் முயற்சி செய்யுங்கள் அல்லாஹ் உருவாக்கி விடுவார் இந்த கவலைதான் உருவாக்கம் நான் சொல்வதுண்டு நிறைய அப்துல்லாஹி சர்ஹபி என்று ஒரு இறைநேசர் காசு இல்லை என்றால் கூட கடன் வாங்கியாவது தான தர்மம் பண்ணுவார் காசு இல்லை கடன் வாங்கியாவது தான தர்மம் பண்ணி பண்ணி பண்ணி கடைசியில சக்கராத் ஹால்ல படுத்திருக்கிறார் சுத்திலும் எல்லாம் சேர் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க இவர் காசு கொடுப்பாரா மூத்த பெறுவாரா இது காசு கொடுப்பாரா அல்லது மண்டே போட்டுருவாரா சுத்தி உட்கார்ந்து இருக்கிறாங்க இந்த நேரத்தில் ஒரு சின்ன பையன் தட்டு நிறைய அல்வா வச்சு வித்துட்டு வர்றான் சக்கரா ஹால்ல இருக்கிற பெரிய ஒரு தம்பி வாப்பான்னாரு இவங்களுக்கு எல்லாம் அல்வா கொடுன்னாரு எல்லாத்துக்கும் அல்வா கொடு இருப்பவர்களுக்கெல்லாம் சிரிப்பு ஆனால் பையனுக்கோ ஆஹா என்ன அழகான சந்தர்ப்பம் ஒரே முறையிலே அத்தனையும் முடித்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டு பெரும் பெரும் துண்டா போட்டாச்சு போட்டு கொடுத்துட்டு பெரியவரே காசு கொடுங்கள் என்கிற பொழுது தம்பி அதற்காகத்தானப்பா இத்தனை பேரும் அமர்ந்திருக்கிறார்கள் ஒரு இருக்கை காலியாக இருக்கிறது அதில் போய் உட்கார்ந்து கொள் அழுகிறான் துடிக்கிறான் கத்துகிறான் கதர்கிறான் பெரியவரே இப்படி செய்து விட்டீர்களே என்று புலம்புகிறான் இந்த நேரத்திலே ஒருவர் பணமுடிப்பை கொடுக்கிறார் எல்லோருக்கும் பணம் கொடுக்கப்பட்டது அந்த சிறுவனுக்கும் பணம் கொடுக்கப்படுகிறது எல்லோரும் கிளம்புகிற பொழுது பெரியவரிடத்திலே கேட்டார்களாம் பெரியவரே என்ன நாடகம் ஒன்றுமே புரியவில்லையே திடீர் என்று பணம் வந்தது கொடுத்தீர்களே என்கிற பொழுது அந்த பெரியவர் சொன்னார் நீங்கள் எல்லாம் காசை கொடுத்து விட்டு கவலைப்படவில்லை அந்த சிறுவன் கவலைப்பட்டதால் அவனுக்கும் பலன் கிடைத்தது மற்றவர்களுக்கும் பலன் உண்டு இன்றைக்கு இந்த பள்ளி உருவாகி இருக்கிறது மூன்று மாடிகள் ஏறி இருக்கிறது என்றால் யாரோ ஒருவரின் கவலை அந்த கவலையால் அவர்களுக்கும் பலன் உண்டு மற்றவர்களுக்கும் பலன் உண்டு ஒரு பள்ளிக்கூடம் நடக்கிறது யாரோ ஒருவரின் கவலை அதனால் அவர்களுக்கும் பயன் உண்டு மற்றவர்களுக்கும் பயன் உண்டு ஒரு வீடு ஒரு குடும்பம் சீராக நடக்க வேண்டுமானால் யாரோ ஒருவரின் கவலை தேவை அதனால் அவர்களுக்கும் பயன் உண்டு மற்றவர்களுக்கும் பயன் உண்டு எனக்கு ஓதத் தெரியவில்லையே என்று என்று கவலைப்படுங்கள் அந்த கவலையால் உருவாக்கம் ஏற்படும் உங்களுக்கும் பலன் உண்டு மற்றவர்களுக்கும் பலன் உண்டு அதனால ஓத தெரியல அல்லாட்ட சொல்லி தப்பிக்க முடியாது இது குரான ஓதுனா இவ்வளவு நன்மை குரானை சிந்தித்தால் தஃபக்குரு சாஅத்தின் خير من عبادتي سنه பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார்கள் ஓராண்டு வணக்கத்தை விட மேலானது கொஞ்ச நேரம் குரானை சிந்திப்பது தர்ஜுமா நம்முடைய கரங்களுக்கு வந்துவிட்டது தர்ஜுமாவிலே ஓதி ஒரு பத்து ஆயத்துக்களை ஓதி அதனுடைய அர்த்தத்தை படித்து அதை சிந்தித்துக் கொண்டிருப்பது இருக்கிறதே இது ஓராண்டு வணக்கத்தை விட மேலானது பெருமானார் செல்லல்லா ஒளிவு செல்லும் சொல்லி காட்டுகிறார்கள் அதன்படி அமல் செய்வது இறைவனுடைய திருமுகத்தை பார்க்கிற வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும் என்றால் யார் படி அமல் செய்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே உண்டு வேறு யாருக்கும் கிடைக்காது அதை விட பெரிய விஷயம் ஒன்றை பெருமானார் ஸல்லல்லாஹு அல்லாஹ் வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்துகிறார்கள் மூன்று பொருட்களை அல்லாஹ் பாதுகாக்கிற பொறுப்பை எடுத்துக்கொண்டான் அல்லாஹவின் பாதுகாப்பில் மூன்று பொருட்கள் உண்டு யாரும் தொட முடியாது அழிக்க நினைத்தவர்கள் அழிந்து போனார்கள் ஒன்று பைத்துல்லா அல்லாஹுவின் ஆலயம் காபத்துல்லா இதை அழிக்க யார் முற்பட்டார்களோ அவர்கள் அழிந்து போனார்கள் என்பதுதான் வரலாறு ஆப்ரஹா தன்னுடைய யானை படைகளோடு வந்து காபத்துல்லாவை அழிக்க வேண்டும் சன்ஆ நகரத்திலே நான் ஒரு காபாவை எழுப்புகிறேன் என்று தன்னுடைய யானை படைகளை அழைத்து வந்து மஹமூது யானை அந்த மஹமூது யானைக்கு மதம் மதம் பிடித்து விடுமையானால் அருகிலே யாரும் நிற்க முடியாது எவ்வளவு பெரிய வீரர்களாக இருந்தாலும் வென்று காட்டுகிற ஆற்றலை ஆற்றலை பெற்று வெற்றியை தன்னுடைய சின்னமாக கொண்டிருக்கிற அந்த மஹமூது இருநூறு யானையோடு புறப்பட்டு வருகிறான் அப்ரஹா காபாவை இடிப்பதற்காக அப்துல் முத்தலிம் அந்த யானையினுடைய காதோடு காது சேர்த்து சில வார்த்தைகள் நான் பேசினார் நீண்ட வரலாறு சுருக்கி சொல்லுகிறேன் அந்த யானையின் காதில ஒரு வார்த்தை தான் நீ காபாவை இடிக்க புறப்படுகிறாய் உன் யானை இனத்திற்கே களங்கத்தை ஏற்படுத்தி விட வேண்டாம் உன்னிடத்திலே ஜாக்கிரதையாக எச்சரிக்கிறேன் உன் யானை இனத்திற்கு களங்கத்தை ஏற்படுத்தி விட வேண்டாம் என்று ஒரு மிருகத்தின் காதிலே சொன்னார் அந்த வார்த்தைக்கு பிறகு அந்த யானை அடுத்த அடி எடுக்க எடுத்து வைக்கவில்லை என்பதுதான் அடி கடைசியில அபாபில் பறவைகளால் அதிரத்தவர்கள் இன்றை கோதினார்கள் அல்லவா அபாபில் பறவைகளால் அந்த யானை கூட்டத்தை அல்லாஹ் அழித்தான் காபாவை அல்லாஹ் காத்தான் என்பது வரலாறு அதனால பைத்துல்லா காபத்துல்லா அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு கலாமுல்லா ஓடப்பட்ட கலாம்கள் இருக்கிறதே இதை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக்கொண்டான் இன்னா நஹனு நஸல்ன நாமே இறக்கினோம் அதை நாமே பாதுகாப்போம் யாரு குரானை அழித்து விட வேண்டும் என்று நினைத்தால் முடியவே முடியாது தாத்தாரியாக்கள் முயற்சி செய்தார்கள் பாதாத மாநகரத்தில் இருக்கிற அத்தனை ஆறுகளிலேயும் லைப்ரரிகளில் இருக்கிற எல்லா நூல்களையும் எரித்து சாம்பலாக ஆக்கி கருப்பு நீராக அந்த ஆறுகள் ஓடிக்கொண்டிருந்தது இருந்த போதிலும் கூட அந்த குரானை அழிக்க முடியவில்லையே காரணம் அல்ல அதை உள்ளத்தில் வைத்து பாதுகாக்கிறான் ஹாஃபிலின்களுடைய உள்ளத்தில் வைத்து பாதுகாக்கிறான் குரானை பாதுகாப்பதற்கு பல படைகள் அல்லாஹ் உருவாக்கிய படைகள் எழுத்துக்களை பாதுகாப்பதற்காக காரிகள் கருத்துக்களை பாதுகாப்பதற்காக ஆளிம்கள் லெஃப்ட்களை பாதுகாப்பதற்காக ஹாஃபில்கள் அழுத்தத்தை பாதுகாப்பதற்காக நுக்கபாக்கள் நுஜபாக்கள் அபுதார்கள் அகியார்கள் முக்தார்கள் அன்வார்கள் ஆரிஃபின்கள் அவுத்தாதுகள் குத்துவுகள் எத்தனை வகை இதெல்லாம் எதற்காக அல் குரானை பாதுகாக்கிற படைகள் அதனால உலகத்தில் எதையும் அழிக்கலாம் அல் குரானை மட்டும் அழிக்கவே முடியாது குரானினுடைய ஒரு எழுத்தை கூட நான் சொல்வது ஒரு சூரா அல்ல குரானில் இருக்கிற ஒரு எழுத்தை கூட யார் வலிக்க முடியாது அந்தாக்கியா வாசிகள் வந்து கெஞ்சுகிறார்கள் அஜாஜ் முனி யூசுப் இடத்துல அபௌ அந்த பேய தேயா மாத்தி கொடுத்துருங்க எங்களுக்கு ரொம்ப கேவலமா இருக்கிறது அல்ல குரான்ல சொல்றான் நபிக்கு சாப்பாடு கொடுக்காத ஊரு கஞ்ச பயலுங்க விருந்தாளிகளை விரட்டியவர்கள் அண்டார்டியா வாசிகள் என்று அல்லாஹ் அந்த ஊரை கியாமத் நாள் வரை சபிக்கிறான் அந்த ஊருக்காரவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஹஜ்ஜாஜ் வந்து சொன்னாங்களாம் குரானுக்கு ஹரக்கத் போட்டிருக்கீங்க ஜேர் ஜபர் போட்டிருக்கீங்க எல்லாம் செஞ்சிருக்கீங்க அந்த பேயை மட்டும் அப்படியே கொஞ்சம் தேயா மாத்தி வச்சிருங்க அபவுங்கிறத அதோ ஐயுல்ல வந்த விருந்தாளிகளுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சாங்க என்று சொல்லிருங்க அபவுன்னா மறுத்தார்கள் அதோன்னா கொடுத்தார்கள் மறுத்தார்கள் என்பதை கொடுத்தார்கள் கீழே இருக்கிற ஒரு புள்ளியை தூக்கி மேல ரெண்டு புள்ளியா வச்சிருங்க போதும் நீங்க என்ன கேட்டால் நாங்க தர்றோம் முடியுமா உலகத்திலே அந்த ஆற்றல் யாருக்காவது உண்டா அல்லாஹ் எப்படி பாதுகாக்கிறான் அல் குரானை பைத்துல்லா அல்லாஹுவின் பாதுகாப்பு கலாமுல்லா குர்ஆன் அல்லாஹுவின் பாதுகாப்பு அந்த குர்ஆன் நபியின் மீது இறங்கிய காரணத்தினால் நபியையும் அல்லாஹ் பாதுகாக்கிறான் வல்லாஹு யஸிமுக மினன் நாஸ் நபியே நாயகமே மக்களிடத்திலிருந்து உங்களை பாதுகாக்கிற பொறுப்பை நான் எடுத்துக்கொண்டேன் என்கிறான் அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அன்னைக்கே ஹதீஸ்கள் வருது புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ் இப்ளீஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொலை செய்வதற்காக முயற்சிக்கிறார் நாயகத்தினுடைய கழுத்தை பிடிப்பதற்காக கழுத்திலே கால் வைப்பதற்காக இபிலேஸ் வருகிற பொழுது ஜிப்ராஹில் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய உதவியோடு தூக்கி எறியப்பட்டான் என்ற வரலாறுகள் புகாரியிடம் புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது பெருமானாரை அழிப்பதற்கு எத்தனை சக்திகள் ஜின்கள் சயாத்தியன்கள் வந்தது ஜிப்ராஹில் அலி சலாத் வசலாம் பாதுகாத்தார்கள் வரலாறு உண்டு பெருமானார் செருப்பை மாட்டுவதற்காக செல்கிறார்கள் ஒரு காகம் அவர்களுடைய செருப்பை எடுத்து மேலே உயர்த்தி சென்று கீழே போடுகிறது உள்ளே ஒரு பாம்பு இருக்கிறது பெருமானார் செல்லல்லா ஒளிவ செல்லம் அதனால் தான் சொல்கிறார்கள் யாராவது நீங்கள் செருப்பணிவதாக இருந்தால் உங்களுடைய பாத அணிகளை உதறிவிட்டு அணியுங்கள் என்று பெருமானார் செல்லல்லா ஒளிவ செல்லம் சொல்லிக் காட்டுகிறார்களே அதனிடத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாத்தான் மனிதர்களிடத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறார் இப்படி பெருமானாரை பாதுகாக்கிற பொறுப்பையும் அல்லாஹ் எடுத்துக்கொண்டார் மூன்று பொருட்களை பாதுகாத்த அல்லாஹ் குரானுக்கு விசேஷ ஆற்றலை வழங்குகிறான் உலகத்தில் எதுக்குமே கொடுக்க முடியாத ஆற்றல் ரஹ்மத் குரானுக்கு மட்டும் சொந்தமானது ஷிஃபா குரானுக்கு மட்டும் சொந்தமானது ஹுதா குரானுக்கு மட்டும் சொந்தமானது உலகத்திலே கிடைக்காத ஒன்று ரஹ்மத் இல்லாம நம்ம நிம்மதியா வாழ முடியாது அல்லாஹ்வினுடைய அருள் இல்லை என்றால் எல்லாமே நம்ம அடிப்படையிலே போயிட்டு இருக்கு நம்முடைய சக்தி எவ்வளவு ரத்த ஓட்டத்தை நாம் சரிபடுத்த முடியுமா கோட்டை கொத்தளங்களுக்கு அதிபதி அவர் தன் உடலுக்கு அதிபதியா காய்ச்சல் வந்துருச்சுன்னு சொன்னா ஒரு தட்டு தட்டினோன்னு காய்ச்சல் நின்றுமா காது வலின்னு சொன்னோன்னே இந்த காதை கழட்டிட்டு இன்னொரு காதை வச்சுக்க முடியுமா வயிறு வலின்னு சொன்னோன்னே ஒரு குத்து குத்துன வயிறு நின்றுமா உலகத்தில் இருக்கிற அத்தனை சாதனங்களுக்கும் இவர் அதிபதியாக இருக்கலாம் ஆனால் இவருக்கு அதிபதி அல்லாஹ் அப்ப ஷிஃபா ரஹ்மத் ஹுதா இந்த மூன்றுக்காகத்தான் உலகம் இயங்குகிறது ஷிஃபா வேண்டும் ஆரோக்கியம் வேண்டும் அது எதில் இருக்கிறது அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறான் ஒரே வசனத்துல மூணை சேர்த்து அடிக்கிறான் எல்லாமே குரானுக்குள் இருக்கிறது ரஹ்மத் ரஹ்மத் இல்லை என்றால் உலகத்தில் எதுவும் இல்லை காபாவிலே நூத்தி இருபது ரஹ்மத்துக்கள் இறங்குகிறது அதில் ஒரு ரஹ்மத்து தான் உலகத்திற்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது அந்த உலகத்திலே ஒரே ஒரு ரஹ்மத் பிரித்து கொடுக்கப்பட்டு மெஹராபுக்கு வருகிறது இமாமுக்கு செல்கிறது தொழக்கூடியவர்களுக்கு செல்கிறது தொழக்கூடியவர்கள் யாரை சந்திக்கிறார்களோ அவர்களுக்கு செல்கிறது அதனால் எல்லோரும் சுகமாக இருக்கிறார்கள் நாம நினைச்சுக்கிட்டோம் நம்மனாலதான் பள்ளிவாசல் நல்லா இருக்குன்னு பள்ளியினாலதான் நாம நல்லா இருக்கோம் இந்த ரஹ்மத் எப்படி கிடைக்கிறது இதா குறி அலைஹிமுல் குரான் ஃபஸ்தமி ஊலகு வ அன்சித்து துர்ஹமுன் நீங்கள் குரானை ஓதப்பட்டால் காது தாழ்த்தி கேளுங்கள் காரணம் குரானுக்கு மேக்னெட் பவர் இருக்கிறது இந்த சேனல்கள் டிவியில மேலே போய் கொண்டிருக்கிற எல்லா அலைவரிசைகளையும் இழுத்து கொடுப்பதை போன்று இருபத்தி நாலுன்னு வச்சா அது ஒண்ணு வருது இருபத்தி அஞ்சுன்னு வச்சா வேற ஒண்ணு வருது இருபத்தி ஏழுன்னு வச்சா வேற ஒண்ணு வருது இதை போன்று குரானுக்கு ஒரு ஆற்றல் இருக்கிறது ரஹ்மத்தை இழுத்துக் கொண்டு வந்துவிடும் இந்த ஆற்றல் உலகத்திலே குரானை தவிர வேறு எதற்கும் இல்லை ரஹ்மத்தை இழுக்கும் ஆற்றல் மேக்னெட் பவர் அல்லாஹ் இதைத்தான் சொல்கிறான் நீங்கள் குரானை ஓதுங்கள் ரஹ்மத்தை பெறுவீர்கள் இது உலகத்திலே வேறு எங்கும் கிடைக்காது நீல் கிரீஸ்ல போய் ஒரு ரெண்டு கிலோ ரஹமத் கொடுங்க என்ன கொடுத்துருவானா உலகத்தில் எங்கும் கிடைக்காத பொருள் ரஹமத் இது குரானுக்குள் இருக்கிறது ஷிஃபா உலகத்தில் எங்கும் கிடைக்காதது ஆனா நம்ம சமுதாயம் அதற்குள்ளே இறங்க அந்த குரானை பற்றி அறிய முற்படுவதில்லை எல்லாம் ஜகாலத்தில் போயிட்டு இருக்கிறோம் நம்ம அறியாமை கதை ஒன்று கூட சொல்லுவார்கள் எந்த அளவிற்கு நம்ம சமுதாயம் இருக்கிறது என்று சொன்னால் எல்லாத்திலையும் அரைகுறை எதையுமே முழுமையாக நிறைவேற்றுவதில்லை ஒரு அம்மா மகன்ட்டு சொன்னாங்களாம் எப்பா போய் ஒரு சூட்கேஸ் வாங்கிட்டு வா கடையில் போய் ஒரு சூட்கேஸ் வாங்கிட்டு வா ஆனா ஜாக்கிரதையா பார்த்து வாங்கணும் காலம் ரொம்ப மோசமான காலம் அவன் என்ன வேலை சொல்றானோ அதுல பாதிதான் வாங்கணும் அம்மா பேச்சதான் தப்பான பிள்ளைகள் அல்லவா நேரா போயிட்டாரு கடைக்கு போய் சூட்கேஸ் எவ்வளவு ரெண்டாயிரம் ரூபாய் அம்மா சொல்லியிருக்கிறாங்க பாதி விலைக்கு தான் வாங்கணும்னு ஒன்னே ஆயிரம் ரூபாண்ட தெரியா என்னடா பாதிக்கு பாதி கேட்கிற சரி ஒரு ஆயிரத்தி எட்நூறுக்கு எடுத்துக்கோ உடனே எங்க அம்மா சொன்னது நினைவு வச்சு பாதின்னு அப்ப தொள்ளாயிரம் ரூபாய்க்கு தெரியா சரி உனக்கு வேணா எனக்கு வேணா விடு ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கு எடுத்துக்கொள் அப்ப எழுநூத்தி ஐம்பதுக்கு தெரியா கடைக்காரன் நொந்து போய் காசே வேணாண்டா சூட்கேஸையாவது எடுத்துட்டு போய் தொலை என்கிற பொழுது அப்ப ரெண்டு கொடுன்னு நானா எவ்வளவு உஷாரா இருக்கிறார் நம்மால எதிலும் அறைகுறை குரானுக்குள்ளும் அறைகுறை குரானில எவ்வளவு சிப்பாய் இருக்கிறது சமுதாயத்திற்கு தேவையான ஆரோக்கியங்கள் அத்தனையும் குரானுக்குள் இருக்கிறது சூரத்துல் குரான் ஷிஃபா உள்ளி குல்லி தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் சூரத்துல் ஃபாத்திஹா இருக்கிறதே சூரத்துல் ஃபாத்திஹாவிலே எல்லா நோய்களுக்கும் நிவாரணம் இருக்கிறது அதை நாம் பயன்படுத்தி இருக்கிறோமா ஆயத்துல் குருசியை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிற பொழுது நீண்ட ஒரு உரையை பெருமானார் ஆயத்துல் குருசிக்காகவே நிகழ்த்துகிறார்கள் சையீதுல் அன்பியா நபிமார்களுக்கு தலைவர் யார் தெரியுமா சஹாபாக்களிடத்தில் கேட்கிறார்கள் நபிமார்களுக்கு தலைவர் யார் தெரியுமா தெரியாத நாயகமே ஆதம் அலி இஸ்லாம் என்று பெருமானார் விடையளிக்கிறார்கள் அடுத்து சையதுல் அரப் அரபுகளின் தலைவர் யார் தெரியுமா தெரியாத நாயகமே அல்லாஹ் ரசூலுஹு அலம் என்கிற பொழுது அனே நான் தான் சையதுல் அரப் என்றார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுல் ஃபாரிசி நாட்டுக்கே தலைவர் யார் தெரியுமா தெரியாத நாயகமே சல்மானுல் பாரசி சையது ரூமி ரோம் நாட்டுக்கு தலைவர் யார் தெரியுமா சுஹைபே ரூமி ஒவ்வொன்றாக சொல்கிறார்கள் அபிசீனிய நாட்டுக்கு தலைவர் யார் தெரியுமா தெரியாத நாயகமே பிலால் அலி அல்லாஹு தலா சையீதுல் சஜரா மரங்களின் தலைமை மரம் யார் தெரியுமா எது தெரியுமா என்று கேட்கிறார்கள் தெரியாத நாயகமே சிதுரத்துல் முன்தகா பெருமானார் சொல்லி காட்டுகிறார்கள் சையதுல் அசூர் மாதங்களின் தலைமை மாதம் எது தெரியுமா தெரியாத நாயகமே அல் அஷ்ஹுருல் உரும் சங்கையாக்கப்பட்ட நான்கு மாதங்கள் துல்காதா துல் ஹஜ்ஜி முஹர்ரம் ரஜப் நான்கு மாதங்கள் பெருமானார் செல்லல்லாஹ் செல்லும் சொல்கிறார்கள் சையுதுல் ஐயாம் நாட்களில் தலைமையான நாள் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிற பொழுது பெருமானார் குடிவை செல்லும் எந்த கேள்வியை கேட்டாலும் அல்லாஹு ரசூலுகு ஆலம் என்று சொல்லுகிற சகா சகாபாக்கள் எங்களுக்கு தெரியாத நாயகமே யோமுல் ஜுமா என்று பெருமானார் சொல்லிவிட்டு சையுதுல் குர்ஆன் சையதுல் கலாம் கலாமிலேயே சிறந்தது எது தெரியுமா பேச்சுக்களிலேயே சிறந்தது எது தெரியுமா என்று கேட்க கடைசியிலே பெருமானார் சொல்கிறார்கள் அல் குரான் குரானிலே சையதுல் குரான் குரானினுடைய தலைமை எது தெரியுமா குரானுக்கே தலைமையேற்றிருக்கக்கூடிய சூரா எது தெரியுமா என்று கேட்கிறார்கள் தெரியாத நாயகமே அல் பக்கரா சையதுல் பக்கரா பக்கராவினுடைய தலைமை எது தெரியுமா என்று கேட்கிறார்கள் அப்பொழுதுதான் பெருமானார் சொன்னார்கள் ஆயத்தில் குருசி என்று சொல்லிவிட்டு இன்ன ஃபீஹா கம்சீன கலிமா இதிலே ஐம்பது வார்த்தைகள் இருக்கிறது ஃபீ குள்ளி கலிமத்தின் ஹம்சீன பரக்கத்தன் வசிஃபா இந்த ஐம்பது வார்த்தைக்குள்ளேயும் ஐம்பது வரக்கத்துகளும் ஐம்பது ஆரோக்கியமும் இருக்கிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவ்வளவு ஆரோக்கியத்தை நாம் வைத்துக் கொண்டு உபயவன் காபிர் அலி அல்லாஹு தாலாவினுடைய வரலாறு திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உபயவன் காபிர் அலி அல்லாஹு தோட்டத்துல பார்த்தா ஒவ்வொரு நாளும் பல குறைஞ்சுகிட்டே இருக்கிறது பேரிச்சம்பளம் யார் எடுக்கிறார் என்று ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் காமர் அலி அல்லாஹு தாலா கடைசியில பார்த்தா குட்டையா ஒரு ஆளை புடிச்சிட்டாங்க புடிச்சா இவர் பார்த்தா மனித தோட்டத்தில் இல்லை மனிதர்களுக்குன்னு ஒரு தோட்டம் இருக்கிறது அந்த தோட்டத்தில் இல்லாமல் வேறு வகையாக இருக்கிறார் இந்த நேரத்தில் பிடித்து கட்டி வைத்து நீ யார் என்று விசாரிக்கிற பொழுது அனமினல் ஜின் நான் ஒரு ஜின்னு சொன்னாங்க திருமதியில பதிவான ஹதீஸ் நீ எதற்கு வந்திருக்கிறாய் தோட்டத்தினுடைய பழங்களை பறிப்பதற்கு வந்திருக்கிறேன் நீ தோட்டத்திலே வராமல் இருப்பதற்கு என் தோட்டத்திற்குள் நுழையாமல் இருப்பதற்கு நீ நான் என்ன செய்ய வேண்டும் என்று அதனிடத்திலேயே கேட்கிற பொழுது அந்த ஜீன் சொல்லி கொடுத்த விஷயம் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நீ தினமும் ஆயத்தில் குறிச்சியை ஓதிக்குங்க நான் யாருமே உள்ள நுழைய முடியாது ஜீன்கள் ஆயத்தில் குறிச்சியினுடைய பவர் எவ்வளவு பார்க்கிறோம் ஆனால் அந்த பவரை பயன்படுத்தவில்லை குரானுக்குள்ளே இவ்வளவு ஆற்றல் இருக்கிறது ஹுதா வழிகாட்டக்கூடிய வேதம் அல் குரான் உலகத்துல எந்த நூலாவது இந்த சக்தி இருக்கிறதா சாகா வரம் பெற்ற சட்டத்தை பெற்ற நூல் உலகத்தில் ஏதாவது உண்டா எத்தனையோ நூட்களை நாம் பார்த்திருக்கிறோம் நிறைய பேர் நூல் எழுதியிருக்கிறார்கள் இன்னொரு நூல் வருகிற பொழுது இந்த நூல் மூத்தா போயிடும் அவ்வளவுதான் இன்னொரு நூல் வந்தா இது போயிடும் இன்னொருவர் வந்து எழுதுவார் அந்த சட்டம் போய்விடும் சாகா சட்டம் என்றைக்கும் அழியாத சட்டம் இறைவனால் உருவாக்கப்பட்ட திட்டவட்டமான சட்டம் அழியாத சட்டம் குரானை தவிர உலகத்தில் எதுவுமே கிடையாது உலக வழிகாட்டி உலக வழிகாட்டி அந்த குரான் எப்படி மனிதர்களை மாற்றியது ஒரு ஆசிரியர் ஒரு பாட புத்தகம் தானே சகாபாக்கள்கிட்ட எத்தனை ஆசிரியர் இருந்தாங்க இன்னைக்கு எல்கேஜி யூகேஜி எல்லாம் டென் கேஜி தூக்கிட்டு போகுதே எதுக்கு இவ்வளவு பாரம்னு கேட்டா ஒரு டீச்சர் அழகா சொன்னாங்க எதுக்கு இவ்வளவு பாரத்தை ஏத்தி விடுறீங்க இல்ல வருங்காலத்துல வேலை கிடைக்காது மூட்டை தூக்கியாவது புழைச்சிக்கலாம்ல இப்ப இருந்தே ட்ரைனிங் கொடுக்கிறோம் எல்கேஜி யூகேஜி எல்லாம் இப்படி போகுது சரி கல்வி அறைகளிலே சரியாக பாடங்கள் நடத்தப்படுகிறதா நாற்பது பேர் ஒரு கிளாஸ்ல இருக்கிறான்னா அதுல நாலு பேர்த்தையாவது சரி செய்ய முடியுமா நம்மால இவர்கள் மனிதர்களாக அல்ல ஒரு ஆசிரியர் மனிதனாக புனிதனாக மாற்றி இருக்கிறார் ஒரு கிளாஸுக்கு நாலு பேர்த்த சொல்ல முடியுமா வாத்தியாரும் ரொம்ப இக்குமத்தா இருக்கிறாங்க மாணவர்களும் ரொம்ப இக்குமத்தா இருக்கிறாங்க இன்னைக்கு ஒவ்வொரு ஸ்கூல்லையும் பார்த்தா விதவிதமான ஆசிரியர்கள் விதவிதமான மாணவர்கள் திருக்குறளுக்கு எத்தனை பேர் குரல் எழுதியிருக்கிறான் அந்த வள்ளுவர் மட்டும் இன்னைக்கு இருந்து பார்த்திருந்தார்னா அவர் தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய நிலை வந்துவிடும் நம்ம ஆசிரியர் ஒருத்தர் அவர் பேர் ஐயாசாமி ரொம்ப அழகாக பாடம் நடத்தக்கூடியவர் அவரை பற்றி இவன் குரல் எழுதுகிறான் நகர முதல எழுத்தெல்லாம் ஐயாசாமி தலை எழுத்து அப்ப வாத்தியாரு மாணவருக்கு எழுதுகிற குரல் இது சாதாரணமாக நம்முடைய வகுப்புகளிலே நடக்கிறது இப்படிதான் ஒரு வாந்தியாரு வந்து கேள்வி இன்ஸ்பெக்ஷனுக்காக வந்தால் ஆசிரியர் எந்த கேள்வியை கேட்டாலும் எல்லாம் கை தூக்குறாங்க தெரியும் சார் தெரியும் சார் எல்லாம் கை தூக்குறான் ஆச்சரியப்பட்டு இவன் கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு சந்தோஷத்துல வெளியே போனதுக்கு பின்னாடி இன்னொரு வாத்தியார் வந்து கேட்டார் எல்லாருமே உங்க வகுப்புல மட்டும் அப்படி தூக்குறாங்களே கைய எப்படி அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் இவர் ரகசியத்தை சொன்னாரு நான் சொல்லி வச்சிருக்கேன் எந்த கேள்வி கேட்டாலும் கைய தூக்கிருங்கடான்னு ஆனா ஒண்ணு தெரிஞ்சவன் வலது கையை தூக்கு தெரியாதவன் இடது கையை தூக்கு இது எனக்கு மட்டும்தான் தெரியும் எவனுக்கு தெரியும் எவனுக்கு தெரியாதுங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் சில மாணவர்கள் இருக்கிறார்கள் வாத்தியார மாட்டி விடணுங்கிறதுக்காக வேண்டியே இன்ஸ்பெக்ஷனின் போது தூங்கி விடுற மாதிரி நடிப்பான் ஏதாவது ஒண்ணு செஞ்சு அந்த வாத்தியார சிக்க வச்சிடணுங்கிறதுலயே குறிக்கோளாக இருக்கிற மாணவர்களும் இன்றைக்கு சமுதாயத்தில் உண்டு இப்படி ஒரு மாணவன் அவனுக்கு எப்பயுமே தெரியாதுன்னு தான் சொல்ல தெரியும் எந்த கேள்வி கேட்டாலும் தெரியாது வாத்தியாருக்கு தெரியும் நேரம் இன்ஃபெக்ஷனுக்கு வந்தாச்சு வந்தா ஒரு கேள்வி வாத்தியார பார்த்து நீயே ஒரு கேள்வி கேள்வியா சரி அவனுக்கு தோதுவா யார்கிட்ட கேட்கறது சார் அவன் மட்டும் கைய கைய தூக்குறான் வாத்தியார மாட்டி ஒண்ணுமே எந்த கேள்வி கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்லி மாட்டணுமே கைய கைய சரி அவன் தான் ரொம்ப ஆர்வத்தில் இருக்கிற அவன்கிட்ட கேள்வி கேள்வி இவன் எதை கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்லுவான் இவன்கிட்ட என்ன கேள்வி கேட்கறது வேற வழி இல்லாம வாத்தியாரு ஆந்தைக்கு ராத்திரி கண்ணு தெரியுமா தெரியாதா ஆந்தைக்கு ராத்திரி கண்ணு தெரியுமா தெரியாதா தெரியாது சார் கரெக்டா சொல்லிட்டான் இப்படி இந்த மாணவர்களை வைத்துக் கொண்டு ஜமாளிக்கிற தன்மை இருக்கிறதே அது ரொம்ப கஷ்டம் ஒரு வகுப்பறைக்குள்ளே எட்டாவதுக்குள்ளே உள்ளே நுழைந்து அப்பொழுதுதான் லேப் ஆரம்பமாகும் எட்டாவதுல இருந்து ரெண்டு பாட்டிலை வைத்து ஒரு பாட்டிலே சாராயம் இருக்கிறது இன்னொரு பாட்டிலே தண்ணீர் இருக்கிறது சாராய பாட்டிலே சில புழுக்களை போடுகிறார் உள்ளே அது இறந்து போய் விடுகிறது தண்ணீர் உள்ள பாட்டிலே சில புழுக்களை போடுகிறார் அது நீந்திக் கொண்டிருக்கிறது ஒரு மாணவனை அழைத்து தம்பி இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று கேட்டால் சட்டென்றவன் பதில் சொன்னானே சாராயத்தை குடித்தால் வயிற்றில் இருக்கிற புழுக்கள் எல்லாம் இறந்து விடும் என்று தெரிகிறது எப்படி உங்களை எல்லாம் வச்சு பாடம் நடத்துறது நம்ம காலத்தினுடைய சூழல் ஒன்பதாவதுக்கு போய் இம்திஹான் இஃப்திபார் பொது அறிவு பரீட்சை வைக்கலாம் என்று எண்ணிக்கொண்டு பொது அறிவு பரீட்சை வைக்கிறார் வண்ணான் கழுதையை கடுமையாக அடித்தான் வண்ணான் இடத்திலிருந்து கழுதையை நான் காப்பாற்றினேன் இதிலிருந்து என்னப்பா உனக்கு தெரிகிறது என்று கேட்க சட்டென்று ஒரு மாணவன் பதில் சொன்னான் சகோதரத்துவ பாசம் தெரிகிறது சார் சகோதரத்துவ உணர்வு வாத்தியார கழுதையோடு சேர்த்துட்டான் எவ்வளவு நம் சமுதாயத்தினுடைய நிலை பத்தாவதுக்கு போய் டிராயிங்காவது போட சொல்லலாம் என்று பத்தாவது குள்ளே நுழைந்து நீங்கள் மாடு புள்ளை சாப்பிடுவதை போன்று டிராயிங் வரையுங்கள் படம் வரைந்து கொடுங்கள் என்று கேட்க எல்லோரும் படம் வரைந்து கொடுத்தார்கள் ஒரே ஒரு மாணவன் மட்டும் ரொம்ப உஷாரான ஆளு வெறும் மாட்டை மட்டும் வரைஞ்சு கொடுத்தான் டே எங்கடா புல்ல காணாமே என்று கேட்கிற பொழுது சார் சாப்பிட்டுட்டு போயிடுச்சு மாடு சாப்பிட்டுச்சு சார் அதனாலதான் புல் இல்ல வெறும் மாடு நிக்குது இதை பார்த்துக்கிட்டே இருந்த உஷாரான இன்னொருத்தன் வெறும் பேப்பரை கொடுத்தான் டே மாடு அவனாவது மாடு வரைஞ்சிருந்தான் நீ ஒண்ணுமே வரையிலையே என்னடா சாப்பிட்டுட்டு போயிருச்சு சார் இப்ப நம்ம சமுதாயத்தினுடைய நிலை எப்படி இருக்கிறது ஆசிரிய மாணவர்களுடைய உறவு இன்றைக்கு மிகவும் மோசமாக இருக்கிற இதே நிலையிலே பெருமானார் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சென்று பார்க்கலாம் ஒரு ஆசிரியர் ஒரு பாடப்புத்தகம் ஒரே ஒரு ஆசிரியர் ஒரு பாடப்புத்தகம் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட முட்டாள் தோழர்கள் அவர்களை இந்த குரானை கொண்டு மனிதர்களாக அல்ல புனிதர்களாக உலாய்க்க ஹிஸ்புல்லா அல்லாஹுவின் ஆர்மிக்களாக அல்லாஹ் ஒரு நாட்டை பாதுகாப்பது ஆர்மி ஆர்மியினுடைய வலுவை பொறுத்துத்தான் அந்த நாட்டுக்கு பலம் இதை போன்று மார்க்கத்திற்கு வலு சேர்ப்பவர்களாக ஆர்மீக்களாக பெருமானார் செல்லல்லா அலைஹி இந்த குரானை கொண்டுதான் சகாபாக்களை உருவாக்கினார்கள் அவ்வளவு வழிகாட்டக்கூடிய வான்மறைதான் அல் குரான் அதிரத்தவர்கள் அவர்கள் அழகாக பேசினார்கள் அந்த குரானின் மீது இன்றைக்கு கலங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று இஸ்லாமிய சமுதாயமே தயாராக இருக்கிறது குரானின்படி வாழ முடியாது அதனாலதான் இப்படி எல்லாம் சொல்லுவானுங்கன்னு தெரிஞ்சுதான் அல்ல ஆரம்பத்திலேயே போட்டான் எடுத்து எடுப்பிலேயே அல்ல என்ன பேசுறான் பாத்தீங்களா அலிஃப்லாம் மீம் தாலிக்கல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல்லில் முத்தகீன் இதுல சந்தேகமே கிடையாதுன்றான்ல லா ரைப் லா ஷக் ரெண்டு வார்த்தை இருக்கிறது அரபியில ஷக் என்று ஒன்று இருக்கிறது ரைப் என்று ஒன்று இருக்கிறது ஷக் என்றால் சந்தேகப்படுவது ஆதாரத்தோடு கூடிய சந்தேகம் ஆதாரத்தோடு கூடிய சந்தேகம் இங்க சந்தேகம் கூடும் நிறைய ஹதீசுகளை பார்க்க முடியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அன்னவர்களிடத்தில் சென்று கேட்கிறார்கள் நபிகை நாயகமே இதை சாப்பிடுங்களேன் என்று ஒரு பொருளை பெருமானார் இடத்திலே கொண்டு போய் கொடுக்கிற பொழுது பெருமானார் சொன்னார்கள் இது சதக்காவினுடைய பொருள் என்று நான் சந்தேகப்படுகிற காரணத்தினால் நான் இதை சாப்பிட முடியாது அப்ப சந்தேகம் இருக்கிறது ஏனென்றால் பொருட்கள் சதக்காவாகவும் இருக்கலாம் தான தர்மமாகவும் இருக்கலாம் அன்பளிப்பாகவும் இருக்கலாம் எனக்கு இது என்ன பொருள் என்று தெரியவில்லை சந்தேகமாக இருக்கிறது அதனால் சாப்பிட முடியாது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் ஹதீசுகளிலே இப்படியும் பாஜூரி என்ற ஒரு நூல் இருக்கிறது புர்தாவுக்கு ஷர அதிலே ஒரு வரலாறு எழுதுவார்கள் அபு துஜானார் அலி அல்லாஹு சுமூகம் தொழுகை முடிந்தவுடன் பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி எல்லோருக்கும் உபதேசம் நிகழ்த்துவார்கள் ஆனால் ஒரே ஒரு சகாபி மட்டும் முதல் சப்பல தொழுதுட்டு எந்திரிச்சு வெளியே போயிடுறாரு ஒரு நாள் அல்ல ரெண்டு நாள் அல்ல பல நாள் நடக்கிறது அபுபக்கர் அலி அல்லாஹு தாலாவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ரத்தம் கொதிக்கிறது அவர் எழுகிற பொழுது ரத்தம் குதிக்கிறது அவர் சென்றதற்கு பிறகு ஒரு நாள் பெருமானாரிடத்திலே அபுபக்கர் அலி அல்லாஹு தலா சொல்லிவிட்டார்கள் நாயகமே இவரை பார்த்தால் முனாஃபிக்கை போன்று தெரிகிறது நாயகமே நயரஞ்சகன் நீங்கள் உபதேசம் செய்கிற பொழுது நிசப்தமாக எல்லோரும் இருக்கிறார்கள் இவர் மட்டும் எழுந்து புறப்படுகிறார் என்றால் இவர் ஒரு நயவஞ்சகர் நாயகமே என்கிற பொழுது பெருமானார் கொஞ்சம் அமைதியாக இருங்கள் நாளைக்கு கேட்டுக்கொள்ளலாம் அவுமக்கரவி அல்லாவுக்கு சந்தேகம் வந்துவிட்டது காரணம் ஆதாரத்தோடு கூடிய சந்தேகம் மறுநாள் காலை மாணவி சல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் உபதேசம் செய்வதற்காக வேண்டி திரும்பி அமருகிற பொழுது இவர் எழுந்து புறப்படுகிறார் பெருமானார் கொஞ்சம் நில்லுங்கள் என்றார்கள் நீங்கள் ஏன் எல்லோரும் அமர்ந்திருக்கிற பொழுது நீங்கள் மட்டும் எழுந்து எழுந்து புறப்படுகிறீர்களே என்ன காரணம் என்று கேட்க அந்த சகாபி அழகாக பதில் சொன்னார் நாயகமே எனக்கு அருகிலே ஒரு யூதனின் வீடு இருக்கிறது நாயகமே அவனுடைய வீட்டிலே பேரித்த மரம் ஒன்று இருக்கிறது நாயகமே அதிலிருந்து சில பழங்கள் என் வீட்டுக்குள்ளே விழுந்து விடுகிறது நாயகமே ஹராமான அந்த பழத்தை என் குழந்தைகள் சாப்பிட்டு விடக்கூடாது என்பதற்கு என்பதற்காக நான் அதை விரைவில் சென்று அதை எடுத்து வீட்டுக்குள்ளே போட்டு விடுவேன் நாயகமே ஒரே ஒரு நாள் உங்களுடைய உபதேசம் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு நான் சென்றேன் நாயகமே ஆனால் என் குழந்தை ஒன்று வாயிலே போட்டு அதை மென்று விட்டது நாயகமே அப்படியே எடுத்து நான் வீட்டுக்குள்ளே போட்டு விட்டேன் நாயகமே என் குழந்தைகளை அறாமிலிருந்து பாதுகாப்பதற்காகத்தான் நான் இந்த வேலையை செய்கிறேன் நாயகமே என்று சொல்லுகிற பொழுது அபுபக்கர் அலி அல்லாஹு தாலாவினுடைய உள்ளம் துடிக்க ஆரம்பித்தது ஒரு முக்மினை ஒரு முத்தக்கியை ஒரு இறைநேசரை அறாமிலிருந்து தன்னுடைய குழந்தைகளை பாதுகாப்பு பாதுகாப்பதற்காக துடித்துக் கொண்டிருக்கிற இவரை போய் நான் முனாஃபிக் என்று சொல்லிவிட்டேனே என்று அபுபக்கர் அலி அல்லாஹுத்தல அங்கலாய்த்துக் கொண்டு நொந்து போய் ஒரு சபதம் ஏற்றினார்கள் அந்த மரம் எத்தனை ஆயிரமாக இருந்தாலும் அதை கொடுத்து இவருக்கு வாங்கி கொடுக்க வேண்டும் என்று யகூதியினுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள் இந்த மரத்தின் விலை எவ்வளவு என்று கேட்கிறார்கள் பொதுவாகவே வழியே சென்றால் விலை ஏறிவிடும் நாற்பது தீனார் பெற வேண்டிய மரத்தை நானூறு தீனார் சொல்லுகிறார் அந்த யூதர் நானூறு தீனாரை கொடுத்து அபுபக்கர் அலி அல்லாஹு அந்த மரத்தை வாங்கி இந்த மனிதருக்கு கொடுத்து விடுகிறார்கள் நான் முனாஃபிக் என்று சொன்ன காரணத்தினால் இதை அன்பளிப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று கொடுத்து விடுகிறார்கள் யூதனுக்கு இரட்டை சந்தோஷம் இரட்டை சந்தோஷம் ஒன்று நாற்பதுக்கு நானூறு கிடைத்ததே ஒரு சந்தோஷம் இன்னொன்று மரம் அவன் வீட்டில் தான் இருக்கிறது மறுநாள் காலை பெருமானாரினுடைய மோஜிதாவில் எழுதுவார்கள் மறுநாள் காலை அந்த மரம் அந்த அபு துஜானாவின் வீட்டில் இருந்தது என்று வரலாறு சொல்லும் அபு துஜானாவின் வீட்டில் இருந்தது என்று வரலாறு சொல்லும் அப்ப தேவையுள்ள சந்தேகம் அதற்கான நிவாரணம் ஹதீஸ்களிலே உண்டு இதுக்கு பிறகு சக்கு பெருமானார் சென்று கொண்டே இருக்கிற பொழுது ஒரு வியாபாரியை பார்த்து சந்தேகம் ஏற்பட்டது உள்ளே கையை விட்டார்கள் ஈரமாக இருக்கிறது மேலே எல்லாம் காய்ந்திருக்கிறது உள்ளே ஈரமாக இருக்கிறது என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்ததும் உண்டு காரணம் ஆதாரத்தோடு கூடிய சந்தேகம் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாத்திகாஃப் இருந்து கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய மனைவி பெருமானார் இடத்திலே வந்து பேசிவிட்டு சென்றார்கள் அந்த நேரத்தில் ரெண்டு பேர் வந்தாங்க வருகிற பொழுது ரெண்டு பேர்த்தையும் பெருமானாரை ரொம்ப கூப்பிட்டு சொன்னாங்க இப்ப நான் பேசிட்டு இருந்தது எங்க பீவிட்ட தான் பேசிட்டு இருந்தேன் இல்லாட்டி எதையாவது கட்டி விட்டா என்ன செய்யறது எங்க பீவிட்ட தான் பேசிட்டு இருந்தேன் என்று பெருமானார் ஏனென்றால் சந்தேகம் உருவாகிவிடக் கூடாது என்று பெருமானார் செல்லல்லாஹ் அலிவசலம் முயற்சி செய்கிறார்கள் இதெல்லாம் ஆதாரத்தோடு கூடிய சந்தேகங்கள் இதற்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது ஆதாரம் இல்லாத சந்தேகம் இருக்கிறது அல்லவா இதுக்கு பேர் தான் ரைட் அல்லாஹ் பயன்படுத்திய வார்த்தை இதுதான் ஷக் என்று பயன்படுத்தவில்லை காரணம் ஆதாரத்தோடு கூடிய சந்தேகத்தை குரானிலே காட்டவே முடியாது அதனாலதான் அல்லா சொல்றான் ஒரு சூறா கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் ஒரே ஒரு சூறா அது இன்னாத்தைனா கொண்டு வாருங்க மூணே மூணு வசனம் இன்னாத்தைனா கொண்டு வாருங்கள் பெரிய கவிஞரை பிடித்து எழுதுங்கள் என்று சொல்ல அவன் வில்லட ஓடின மாதிரி ஓடி போய் ஒரு பாறைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டானா இன்னும் அத்தைனாவுக்கு எழுத சொல்றானுங்க ஆறு மாசம் முயற்சி செஞ்சுட்டு இன்னும் அத்தைனாவுக்கு எழுதி முடிக்க முடியல ஓடி ஒளிய அவனை தேடி கொண்டு வந்து நீ எழுதி கொடுக்கவில்லை என்றால் தலையை எடுத்து விடுவோம் என்று சொல்ல கடைசியில் வேற வழி இல்லாம எழுதினான் இன்ன அத்தைனாக்கல் கௌசர் ஃபசல்லில் ரப்பிக்க வன்னர் இன்ன ஷானியக்க ஹுவல் லபத்தர் அந்த சூறாவை அப்படியே எழுதிட்டு மகாதா கவுலுல் பசர் இது மனித சொல்லே அல்ல அதோடு நான் போட்டி போட முடியாது என்று எழுதி வைத்து விட்டு போய்விட்டார் இதுதான் நடந்தது இன்றைக்கும் சேலஞ்ச் இருக்கத்தானே செய்கிறது உலகத்தில் எத்தனை அறிவாளிகள் இருக்கிறார்கள் எத்தனை சுருக்கெழுத்தாளர்கள் இருக்கிறார்கள் எத்தனை கட்டுரையாளர்கள் இருக்கிறார்கள் எத்தனை கவிஞர்கள் இருக்கிறார்கள் எல்லோரும் ஒன்று சேருங்கள் அல்லாஹ் சொல்லுகிறானே இஜித்தமாத்தி இன்சுவல் ஜின்னு அலா யாத்து பிமித்லி ஹாதல் நபி அல்லாஹ் இன்னைக்கு சொல்றான் மனிதர்கள் மட்டுமல்ல வெறும் தமிழ்நாட்டுக்காரங்க அல்ல உலகமே ஒன்று சேருங்கள் உங்களோடு ஜிங்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் மனிதர்களோடு ஜின்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் ஒரு சூறாவை நீங்கள் எழுதி காட்டுங்கள் பார்க்கலாம் அல்லாஹ் கேட்கிறான் காரணம் குரானின் மீது சந்தேகப்படக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் எழுதி கொண்டு வாருங்கள் என்கிறான் அதனால் தான் அல்லாஹ் ஷக் என்று பயன்படுத்தவில்லை ரைப் என்பதை போடுகிறான் அல்லாஹ் செஞ்சிருந்தா நல்லா இருக்குமே என்று மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வருகிறதா இல்லையா அந்த எண்ணம் கூட குரானுக்குள்ள இருக்கக்கூடாது என்கிறான் அல்லாஹ் லா ரைப் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் எக்கீன் அஞ்சு சந்தேகம் இருக்கா இல்லையா அதுக்கு பேர் தான் ரைட் பிப்டி பிப்டி சந்தேகம் இருக்கிறது அல்லவா அதுக்கு பேர் சக்கு ஆளுங்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள் கேட்டுக்கொள்ளலாம் போலாமா வேணாமா போலாமா வேணாமா இப்படியே ஐம்பது பர்சன்ட் போகலாம் வேண்டாம் போகலாம் வேண்டாம் இதற்கு பேர் சக்கு அருமையில போகலாம் போகாம இருந்தாலும் அப்படின்னு ஒரு அஞ்சு பெர்சன்ட் வருதா இல்லையா அதுதான் ரைட் இந்த ஐந்து பெர்சன்ட் சந்தேகம் கூட குரானுக்குள் வரக்கூடாது என்று குரானை துவங்குகிற பொழுதே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் கலாமுல்லாவில் சந்தேகம் வரக்கூடாது சந்தேகம் வந்தால் அவன் முக்மீனே அல்ல மூசா அலை இஸ்லாத்தினுடைய வரலாறு நமக்கு சான்று மூசா அலை இஸ்லாத்தினுடைய தாயார் இடத்தில் அல்லாஹ் என்ன சொன்னான் குரானுக்குள்ளே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை பெட்டியிலே வைத்து கடலிலே தூக்கி போடு என்கிறார் நைல்ல தூக்கி போடு என்கிறார் அந்த அம்மா நம்மள மாதிரி சந்தேகப்படல என்னடா அல்லாஹ் இப்படி சொல்லிட்டான் பிறந்த குழந்தைய பொட்டியில வச்சு பாக்ஸ்ல வச்சு நைல்ல தூக்கி போட சொல்றானே கடல் காத்து குழந்தைக்கு ஆகுமா ஆகாதா குழந்தை பொழைக்குமா பொழைக்காதா நம்ம அம்மா மாட்ட சொன்ன கேட்டுவாளுங்களா டாக்டர்டையே ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு போங்க அதுக்கு ஏதாவது செய்ய வேண்டியிருக்குன்னு சொன்னா போய் போய் எட்டி பாக்குறது என்ன செய்யறாங்க ஏது செய்யறாங்க என்ன தாய் பாசம் தாய் பாசம் ஆனால் அந்த தாய் சந்தேகப்படவில்லை லா அல்லாஹ் பேசிவிட்டான் அதிலே ஒரு ஐந்து பிரசன் கூட சந்தேகம் கிடையாது தபுக் போர்க்களத்தினுடைய வரலாறு புகாரிகளை இடம்பெற்றிருக்கிறது தபுக் போர்க்களத்திற்கு போய்விட்டு வருகிற பொழுது சாப்பாட்டு பிரச்சனை வந்து விட்டது கடுமையான பஞ்சம் சகாபாக்கள் இருந்து வருகிற பொழுது சில சகாபாக்கள் சொன்னார்கள் பெருமானாரும் சொல்லுகிறார்கள் நம்மிடத்தில் இருக்கிற ஒட்டகைகளை அறுத்து சாப்பிடலாம் உமர் அலி அல்லாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு நாயகமே இப்படி ஒட்டகத்தை நம்ம சாப்பிட்டுட்டே இருந்தா எப்படி போறது அதனால அல்ல உங்களுக்கு ஆற்றலை கொடுத்திருக்கிறான் நாயகமே இருக்கிற கொஞ்ச நஞ்ச உணவுகளை கொண்டு வர சொல்லி வரக்கத்துக்காக துவா செய்யுங்கள் அல்லாஹ் அதிலே வரக்கத்தை செய்வான் நாம் சாப்பிட்டுக் கொள்ளலாம் சரி என்று உமர் அலி ஆலோசனை ஆலோசனைப்படியே பெருமானார் செல்லல்லாஹ் அலிவசனம் உணவுகளை எல்லாம் வைக்கிறார்கள் துவா செய்கிறார்கள் வரக்கத்தானது அத்தனை பேர்களும் சாப்பிடார்கள் சாப்பிட்டு முடிந்ததற்கு பிறகு பெருமானார் உமரை மட்டும் தனியாக அழைத்து சொன்னார்கள் இந்த உணவிலே வரக்கத்தை செஞ்ச அல்லாஹ் நம்ம ஒட்டகத்தை அறுத்தா வரக்கத்தை செய்ய மாட்டானா தேவையில்லாம சந்தேகம் வந்துருச்சு உமரே இந்த சந்தேகம் வரக்கூடாது உமரே நபிமார்களுடைய பேச்சிலே உனக்கு சந்தேகம் வரக்கூடாது உமரே என்று உமரின் நெஞ்சிலே பெருமானார் ஒரு தட்டு தட்டினார்கள் அதற்கு பிறகு உமர் அலி அல்லாஹினுடைய வாழ்நாளில் சந்தேகம் இல்லை என்பதுதான் வரலார் சந்தேகம் இல்லாத நிலை அல் குரானுக்குள்ளே வந்து நிற்க வேண்டும் இரண்டாவதாக இன்றைக்கு குரான் இடத்துல நீங்கள் கேட்டு பாருங்கள் இன்று இறங்கிய குரான் இடத்துல கேளுங்கள் யாருக்கு நன்மை உண்டு நிறைய நோன்பு வச்சிருக்கோம் காரணம் குரான் சொன்னது குதிவ அலைக்கும் சியாம் கமா குதிவ அலல்லதீன மின் கபலிக்கும் லல்லக்கும் தத்தக்கும் நோன்பு வச்சா நன்மைன்னு குரான் சொல்லுகிறது ஹதீஸ் சொல்லுகிறது யாருக்கு நன்மை எல்லா நோன்பாளிக்கு நன்மையா அல்லது நன்மையிலே விகிதாச்சாரம் உண்டா எல்லாத்துக்கும் ஒரே நன்மையா அல்லது வித்தியாசம் உண்டா என்று குரான் இடத்திலே கேட்டால் குரான் அழகாக பதில் சொல்லும் அல்லாஹுவின் காதல் யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ அந்த அடிப்படையில தான் நன்மை கொடுக்கப்படுகிறது உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு நன்மை எப்படி கொடுக்கப்படுகிறது என்றால் காதலை அடிப்படையாக வைத்து பிரியத்தை அடிப்படையாக வைத்து தான் நன்மை உண்டு ஒரு வாட்டுக்கு நாய் பட்டினியா கிடந்த மாதிரி கிடப்பாரு அல்ல நன்மை கொடுக்கணுமா தொழுகை இருக்காது நோன்பு வச்சிருப்பாரு தொழுகை இருக்காது குரான் இருக்காது எதுவும் இருக்காது டிவியை பார்த்துக்கிட்டே இருப்பாரு தஸ்மியை உருட்டிக்கிட்டே அம்மா இருப்பாங்க நன்மை கொடுப்பான் நன்மை என்பது காதலை அடிப்படையாக வைத்து வரக்கூடியது தல்லாகி ஆலபியா தில்காயி குன்னலனா லைலா யாம் குன்னாம் லைலா மினல் பஷர் துள்ளி குதித்து ஓடுகிற மான் கூட்டங்களை பார்த்தால் இந்த லைலாவுக்கு மஜ்னூன் நினைப்பு வந்து விடுமாம் இந்த மஜ்னூனுக்கும் லைலா நினைப்பு வந்து விடுமாம் சிறு சிறு என்று ஓடுகிற அருவிகளை பார்த்து விட்டால் இந்த மஜ்னூனுக்கு லைலாவின் நினைப்பு வந்து விடுமாம் காற்றுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் அசைந்தாடுகிற அந்த கதிர்களை பார்த்து விட்டால் மஜுனூனுக்கு லைலா நினைப்பு வந்து விடுமாம் அந்த மஜுனூன் சொல்லுகிறான் மான்களை பார்த்து மான்களே அந்த கண்களை எல்லாம் பார்த்து ஆக நீக்ரோ லைலா சாதாரண ஆள் இல்ல நல்ல அழகான பொண்ணுன்னு நினைச்சிடாதீங்க நிறைய இளைஞர்கள் கற்பனை வளத்துல இருப்பாங்க அப்ப லைலா எப்படி இருப்பாளோ அப்படிலாம் நினைச்சிடாதீங்க நீக்ரோ நம்மளோட மோசம் மஜ்னூன் அந்த லைலாவை நேசிக்கிறார் ஆனால் அந்த லைலாவுக்கு ஒரு எண்ணம் உண்மையிலேயே நம்மை யார் நேசிக்கிறார்கள் பார்க்க வேண்டும் ஒரு தட்டில தன்னுடைய பணிப்பெண்ணிடத்தில் நிறைய ஹல்வாவை வச்சு ஒரு கத்தியையும் வச்சு வெளியிலே போய் சொல் லைலாவை நேசிப்பவர்களுக்கு ஒரு துண்டு ஹல்வா உண்டு என்று சொல் பணிப்பெண் தட்டிலே ஹல்வாவோடு சென்று லைலாவை நேசிப்பவர்களுக்கு ஒரு துண்டு அல்வா உண்டு என்று சொல்ல ஒரு நூறு பேர்கள் ஓடி வந்து விட்டார்கள் நான் நான் நான் நான் எல்லாத்துக்கும் துண்டை போட்டு கொடுத்துட்டு வேகமா ஓடினா ஓடி போய் சொன்னா பணிப்பெண் லைலா உன்னை காதலிக்க ஒரு நூறு பேர்கள் இருக்கிறார்கள் லைலா கொடுத்து வச்சவ லைலா அப்ப லைலா சொன்னானா இப்ப வெறுந்தட்டை கொண்டு போ கத்தியை கொண்டு போ யார் உண்மையிலேயே லைலாவை நேசிக்கிறார்களோ தன் சதை துண்டிலிருந்து ஒரு துண்டை வெட்டி வைக்க வேண்டும் என்று சொல் தட்டு வருகிற பொழுதே அல்வா தான் வருகிறது என்று ஒரு நூறு பேர்கள் ஓடி வருகிறார்கள் இப்பொழுது பணிப்பெண் சொன்னால் உண்மையிலேயே லைலாவை நேசிப்பவர்கள் உண்மையிலேயே லைலாவை நேசிப்பவர்கள் தன்னுடைய சதை துண்டிலிருந்து ஒரு துண்டை வெட்டி வைக்க வேண்டும் என்று சொல்ல நானல்ல நானல்ல என்று எல்லாம் பறந்தோடி விட்டார்கள் எல்லாம் அல்வாவுக்காக காதல் எல்லாம் பறந்தோடினார்கள் கடைசியில மஜ்னூன் மட்டும் தலைவிரி கோலமாக வந்து லைலா எந்த உறுப்பு என்று சொல்லவில்லை அதனால் என்னுடைய ஒவ்வொரு உறுப்பிலிருந்தும் ஒரு துண்டை வெட்டி வைக்கட்டுமா என்று கத்தியை எடுக்கிற பொழுதுதான் படிப்பெண் வேகமாக பிடுங்கிக் கொண்டு லைலாவிடத்திலே சென்று சொன்னார் உண்மை காதலரை நான் கண்டுகொண்டேன் உண்மை காதலரை கண்டுகொண்டேன் இதை போன்று உரைகளை வைத்து அல்லாஹ் உரசி பார்க்கிறான் யார் உண்மையான காதலர்கள் அதற்காகத்தான் நோன்பு அதற்காகத்தான் தொழுகை இதற்காகத்தான் சக்காத் இதற்காகத்தான் ஹஜ் உண்மை காதலர்களை ஆய்வு செய்வது என்பதற்காக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அல்லாஹுவின் மீது எவ்வளவு காதல் இருக்கிறது என்று பார்ப்பதற்காகத்தான் கடமைகள் ஆனா இன்னைக்கு நம்ம அந்த கடமைகளில் எப்படி இருக்கிறோம் காதலை வெளிப்படுத்தி இருக்கிறோமா அல்லாஹுவின் மீது பாசத்தை வெளிப்படுத்தி இருக்கிறோமா ஹாரூன் ரஷீதினுடைய வரலாறுகளிலே கூட ஒரு வரலாறு பொறிக்கப்படும் ஹாரூன் ரஷீத் ஒரு பெண்ணின் மீது அளவு கடந்த பாசம் அமைச்சர்களுக்கெல்லாம் கோபம் என்னடா ஒரு பொண்ணு மேல அரசர் இப்படி பாசமா இருக்கிறாரு வெளிப்படையாகவே கேட்டு விட்டார்கள் என்ன அரசே உங்களை போய் நல்லவர் உயர்ந்தவர் உத்தமர் என்றெல்லாம் நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் நீங்கள் என்ன இப்படி இருக்கிறீர்கள் மோசமாக எல்லோரையும் அமைச்சர்களை எல்லாம் அழைத்து அந்த பெண்ணையும் அழைத்து அரசர் எல்லோருடைய கையிலையும் மாணிக்கம் பதித்த மரகதம் பதித்த ஒரு தட்டை கொடுத்து இதை கீழே போட்டு உடையுங்கள் என்றார் பார்த்தாங்க அரசருக்கு என்ன கிறுக்கு இருக்கு பிடிச்சிருக்கா மாணிக்க தட்டை மரகத தட்டை உடைக்க சொல்லுகிறாரே என்ன ஆச்சு நேற்று வரைக்கும் தானே இருந்தாரு யாரும் கீழே போடவில்லை அந்த பெண்ணின் கையிலேயும் கொடுத்து இதை உடை என்கிற பொழுது கீழே போட்டு உடைத்து விட்டார் என்ன காரணம் என்று கேட்க அரசே நான் இந்த தட்டை உடைக்கலாம் ஆனால் உங்கள் சொல்லை உடைக்க பிரியப்படவில்லை அரசே சொத்தை வாங்குகிற ஆட்கள் உங்களுக்கு இருக்கிறது ஆனால் உங்கள் சொல்லை உடைப்பது இருக்கிறதே அது முடியாது ஒட்டவே வைக்க முடியாது அதனால் தான் அரசே நான் தட்டை உடைத்தேன் இப்பொழுது பார்த்தீர்களா இந்த பெண்ணின் மீது நான் பாசம் கொள்வதற்கு இதை போன்றுதான் அல்லா ஜல்ல ஷானகுத்தாலா சொல்லிவிட்டால் அந்த சொல்லை உடைக்காமல் பாதுகாக்க வேண்டும் இதுதான் இறைக்காதல் நோன்போயின் சொல்லிட்டான் அதோடு பெருமானார் செல்லல்லாக வழிவ செல்லும் இந்த நோன்புக்கு காமில நன்மை கிடைக்கணும்னா பின்னாடி வர்ற ஆறு நோம்பையும் சேர்த்து வைங்கன்னாங்க ஹுமான் நபிகள் கோமான் செல்லல்லாஹ் ஒளிவு செல்லம் அப்ப முப்பத்தாறு நோன்பாச்சு ஒரு வருடம் முழுவதும் நோன்பு வைத்த நன்மை உண்டு ஒரு நோன்புக்கு பத்து நன்மை வீதமாக வருடம் முழுவதும் நோன்பு வைத்த நன்மை உண்டு ஆறு நோன்பையும் சேர்த்து வையுங்கள் என்றார்கள் நம்மால முப்பதே எப்படா முடியும் சந்தோஷமா இன்னைக்கு ரெண்டு மூணு பேர் ஹசரத் இருபத்தி ஏழு வந்துருச்சு இன்னைக்கு கடகடன்னு போயிடும் சகாபாக்கள் அழுது கழித்தார்கள் ஆனால் நாமோ மகிழ்ந்து கழிக்கிறோம் ஆறு நோன்புக்கு அத்தனை ஏற்பாடுகளும் செய்யப்பட்டும் கூட நோன்பு வைக்க தயங்குகிற சமுதாயம் இந்த சமுதாயம் அல்லாவினுடைய கிருபையினால இங்க எல்லா ஏற்பாடும் நடந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஆறு நோன்புக்கு ஏற்பாடுகள் எல்லாம் இருக்கா அல்ஹம்து இல்லா வளமை போல ரம்ஜான்ல கஞ்சி கிடைக்கிற மாதிரி இங்க கஞ்சி உண்டு வேற எங்கேயுமே கிடையாது அப்ப ஆறு நோன்பையும் வைத்து அல்லாஹுவினுடைய அருளையும் அன்பையும் முழுமையாக பெற வேண்டும் காதலை வெளிப்படுத்துவதற்கு ஏற்றவாறுதான் அல்லாஹ் நன்மையை வழங்குகிறான் அப்ப குர்ஆன் காதலுக்கு ஏற்றவாறு நன்மையை கொடுக்கிறது இந்த குர்ஆன் இடத்துல நாம் கேட்டு பார்க்கலாம் சமுதாயத்தில் என்ன விரும்புகிறாய் நீ என்ன கொடுப்பாய் சமுதாயத்திற்கு என்று குர்ஆன் இடத்திலே கேட்டால் குர்ஆன் சொல்லும் இந்த சமுதாயத்திற்கு இன்றைக்கு தேவை ரெண்டு தேவை உண்டு என்று குரான் சொல்லும் ஒன்று சமுதாயத்திற்கு நிம்மதி தேவை இன்னொன்று சமுதாயத்திற்கு கண்ணியம் தேவை இந்த ரெண்டும் என்னிடத்திலே தான் இருக்கிறது உலகத்திலே எங்கும் கிடையாது என்று குரான் சவால் விடுகிறது இந்த காலத்துக்கு நிம்மதி உலகத்தில் எல்லாம் இருக்கிறது பஞ்சனை இருக்கிறது படுக்கை இருக்கிறது ஏசி இருக்கிறது எல்லாம் இருக்கிறது ஆனால் நிம்மதி இல்லை ஒரு கவிஞன் கூட அழகாக சொன்னார் கண்களில் காட்சி தேக்கம் கண்ட காட்சிகளை எல்லாம் கண்கள் தேக்கி வைத்திருக்கிறது கரும்பிலே சாட்டின் தேக்கம் கரும்பு சாரை தேக்கி வைத்திருக்கிறது விண்ணிலே முகிலின் தேக்கம் விண் இருக்கிறதே வானம் இது மேகத்தை தேக்கி வைத்திருக்கிறது மண்ணிலே கடலின் தேக்கம் மண் கடலை தேக்கி வைத்திருக்கிறது மனிதனில் வஞ்சம் தேக்கம் இவ யாரடா பழி வாங்குறதுன்னா தேக்கி வச்சிருக்கிறான் மனிதனில் வஞ்சம் தேக்கம் எங்குதான் அமைதி தேக்கம் எங்குதான் அமைதி தேக்கம் என்று அந்த கவிஞன் கேட்டுவிட்டு சொல்லுகிறார் அல் குரானுக்குள் தான் அமைதி தேக்கம் அமைதிக்கு என்ன வழின்னு கேட்டு பாருங்க ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு நூலாக நீங்கள் கேளுங்கள் அமைதிக்கு வழி குரானை தவிர வேறு எந்த நூலும் சொன்னதில்லை குரான் சொல்லுகிறது இன்றைய உலகத்திற்கு அமைதி தேவை ஒவ்வொரு வீட்டுல இன்னைக்கு அமைதி இல்ல அதுவும் ஜலாலஜரத்து மாதிரி உள்ளவங்க எல்லாம் வீட்டுல இருந்து வந்த தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்காங்க என்ன பெரும் பாதிப்பு அமைதி எங்கே தேங்கி நிற்கிறது விக்ருல்லா விக்ரிலே அமைதி தேக்கும் குரான் சொல்லி காட்டுகிறது அமைதி வேண்டுமானால் திக்ரு வேண்டும் அல்ல அப்படி திக்ரு இல்லாகி தத்ம இன்னல் குழு இன்றைக்கு யோகாவிலே அமைதி அமைதி என்கிறார்களே அந்த யோகாவை தான் நம்ம திக்ருங்கிறோம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஏன் ஆலமலை சலாத்தின் காலத்திலிருந்தே அந்த யோகா இருக்கிறது திக்ரு முறை இருக்கிறது இன்றைக்கு யோகாவுக்கு குடிக்கிற முறைய மரியாதை திக்ருக்கு கொடுக்கறது இல்லை காரணம் பழமையா நம்ம செஞ்சுட்டு இருக்கோமா இல்லையா அதனால கொடுக்கறது இல்லை அலா பிதிக்ரில்லாஹி தத்மா இன்னல் குலூ கௌசுல் ஆலம் மொஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்களுடைய வரலாறு நமக்கு சான்றாக அமைந்திருக்கிறது கௌசுல் ஆலம் அவர்களிடத்தில் விலை உயர்ந்த ஒரு தட்டு கொடுக்கப்படுகிறது வைரம் பதித்த தட்டு அதை வாங்கி அல்ஹம்துலில்லா என்று சொல்லிவிட்டு பணியாளரிடத்திலே கொடுத்து விடுகிறார்கள் பணியாளர் வாங்கி வைத்திருக்கிறார் சில நாட்களுக்கு பிறகு அந்த தட்டு காணாமல் போனது பல லட்சம் மதிப்புள்ள தட்டு பணியாளருக்கு கைகால் எல்லாம் உதர ஆரம்பிக்கிறது என்னடா தட்டு வேறு காணாமல் போய்விட்டதே என்ன செய்வது என்று உதர ஆரம்பிக்கிறது கைகால் எல்லாம் வந்து கௌசல் ஆலமிடத்திலே பணிவாக சொன்னார் நீங்கள் கொடுத்த தட்டு காணாமல் போய்விட்டது என்ன செய்வது என்று கேட்கிற பொழுது அப்பொழுதும் அல்கம் திரில்லா என்றார்களாம் கௌசலாலம் என்னங்க வாங்கும் பொழுதும் திரில்லா சொன்னீர்கள் காணாமல் போன பொழுதும் அல்கம் திரில்லா சொன்னீர்களே ஆச்சரியமாக இருக்கிறதே நான் கூட நீங்கள் எல்லாம் திட்டுவீர்கள் என்றல்லவா நான் எண்ணி இருந்தேன் என்று சொல்கிற பொழுது கௌசலாலம் சொன்னார்களாம் அந்த தட்டு வருகிற பொழுது என் உள்ளத்தை பார்த்தேன் அதற்காக சந்தோஷப்படவில்லை என் உள்ளம் அந்த தட்டு துளைந்து விட்டது என்று சொல்லுகிற பொழுது என் உள்ளத்தை பார்த்தேன் அதற்காக கவலைப்படவில்லை என் உள்ளம் அதனால் இல்லா சொன்னேன் இந்த நிலையைத்தான் திக்ரு உருவாக்கி கொடுக்கும் இந்த நிலை உருவாகிவிட்டால் அவனுக்கு வாழ்க்கையில் என்றைக்கும் சந்தோஷம்தான் இரண்டாவது குரான் நிம்மதிக்கான வழியை சொல்லுகிறது திக்ரிலே நிம்மதி இருக்கிறது சுக்குரிலே நிம்மதி இருக்கிறது அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஞாபத்தை நன்றி செலுத்தினால் நிம்மதி இருக்கிறது ஒரு கிளாஸ்ல அரை கிளாஸ் தண்ணி இருக்கிறது பார்க்கக்கூடியவர்களுடைய பார்வை ரெண்டு விதமாக பார்க்கலாம் அரை கிளாஸ் தண்ணி இருக்கு அலமதுல்லா இப்படி சொல்றாலும் உண்டு சில ஆளுங்க அரை கிளாஸ் தான் இருக்குது ஒரு கிளாஸ் வச்சிருக்க கூடாதா இது நிறையாத படம் இந்த ஆளுகளை நிறுத்தவே முடியாது அரை கிளாஸ் தண்ணி இருக்கிறது அல்ஹம்து இல்லா இங்கே சுக்குர் சுக்குரிலே நிம்மதி இருக்கிறது அதே நேரத்திலே சுக்குர் இன்மையிலே நிம்மதி இல்லை இது எல்லா நிலைகளுக்கும் பொருந்தும் அப்தரியா கையில்லை இல்லை கால் இல்லை ரெண்டு கையும் இல்லை ரெண்டு காலும் இல்லை அல்ஹம்து இல்லா அல்ஹம்து இல்லான்னு சொல்லிட்டு அல்லா ஒரே புகழ்ந்துட்டு இருக்கிறாரு உமர் அலி அல்லாஹுத்தலா பக்கத்துல போனாங்களாம் உனக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அல்லாவை புகழ்ந்துட்டு இருக்கிற என்கிற பொழுது உமர் அலி அல்லாஹுவை பார்த்து அவதரியா சொன்னார் என்ன சொன்னீர்கள் என்ன சொன்னீர்கள் அல்லாஹ் உண்ணுவதற்கு உடலமைப்பை கொடுத்திருக்கிறான் ரிக்ரு செய்வதற்கு நாவை ஆரோக்கியமாக அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்னுடைய சாப்பாட்டை செரிக்கக்கூடிய உறுப்புகளை உள் உறுப்புகளை சரியாக வைத்திருக்கிறான் இதயத்தை சரியாக வைத்திருக்கிறான் இதற்கு நான் எத்தனை கோடி நன்றி செலுத்துவேன் நான் நிம்மதியாக இருக்கிறேன் உமரே உமக்கு இல்லாத நிம்மதி எமக்குண்டு அப்ப சுக்குரிலே நிம்மதி உண்டு நம்மால நன்றி செலுத்துறது உண்டா போனஸ் முதலாளி எவ்வளவுதான் கொடுத்தாலும் பத்தாயிரம் ரூபாய் தூக்கி அவர் ரெண்டாயிரம் ரூபாய் தான் சம்பளம் வாங்கியிருப்பாரு பத்தாயிரம் ரூபாய் தூக்கி முதலாளி கொடுத்தாலும் எப்படி பரவாயில்லையா ஏதோ ஏதோ எப்படின்னா நிம்மதி அவர் வாழ்க்கையில திருத்தவே முடியாது அவன் முதலாளியே ஆக முடியாது நன்றி செலுத்துபவர்கள் முதலாளி ஆகலாம் இல்லாட்டி அப்படியே இருக்க வேண்டியதான் அப்ப சுக்குரிலே நிம்மதி உண்டு மூன்றாவதாக மார்க்கம் குரான் சொல்லுகிறது தனக்கு கீழே உள்ளவர்களை பார்த்தால் நிம்மதி உண்டு என்னைக்குமே தனக்கு மேல பார்க்க கூடாது உலகத்திலே தனக்கு கீழே பார்க்க வேண்டும் ஆகிரத்திலே தனக்கு மேலே பார்க்க வேண்டும் ஆனா இதுக்கு நேர் மாற்றமா தான் நம்மாளு சைக்கிள்ல போற ஆளு நடந்து போற ஆளை பார்க்கணும் வண்டியிலே போகக்கூடியவர் சைக்கிளை பார்க்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு நடைமுறை எப்படி இருக்கிறது நடக்கிறவன் நம்ம என்னைக்குடா சைக்கிள் வாங்க மாட்டோம் அப்படிதான் பாக்குறான் சைக்கிளை ஓட்டக்கூடியவன் என்னைக்கு நம்ம டூ வீலர் வாங்க மாட்டோம் அவன் பார்க்கிறான் போர் வீலர் என்றைக்கு வாங்க மாட்டோம் அந்த ஒரு லட்சம் ரூபாய் கார் வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே என்ன காரையே காணாமே என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான் நிம்மதி இருக்காது தனக்கு கீழே பார்த்தால் நிம்மதி உண்டு அல் குரான் சொல்லுகிறது எவ்வளவு அழகான வழியை சொல்லுகிறது அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி என்பவர்கள் பணக்காரர்களின் தெருவிலே போய் வசித்தார்களாம் வசிக்கிற பொழுது நிம்மதி இல்லை காரணம் இவர்களுடைய வாகனத்தை விட அவர்களின் வாகனம் உயர்வாக இருக்கிறது இவர்களின் ஆடையை விட அவர்களின் ஆடை உயர்வாக இருக்கிறது இவர்களுடைய உணவை விட அவர்களின் உணவு உயர்வாக இருக்கிறது நிம்மதி இல்லை ஏழைகளின் தெருவுக்கு குடிபோகிறார்கள் தன்னை விட கீழே இருப்பவர்களின் தெருவுக்கு குடிபோகிறார்கள் அப்பொழுது பார்க்கிறார்கள் அவர்களின் வாகனத்தை விட நம் வாகனம் நன்றாக இருக்கிறது அலமதுல்லா அவர்களின் ஆடையை விட நம் ஆடை நன்றாக இருக்கிறது அவர்களுடைய உணவை விட நம் உணவு நன்றாக இருக்கிறது கீழே பார்த்தால் நிம்மதி உண்டு எவ்வளவு பெரிய தத்துவத்தை குரான் அழகாக குரானும் ஹதீஸும் அழகாக வெடிக்கிறது ஆக நிம்மதிக்கான சாதனங்கள் முழுக்க முழுக்க குரானுக்குள் உண்டு அதிலும் குறிப்பாக வரம்பு மீறாமை உரிமை மீறாமை அடுத்தவர்களுக்கு உபகாரம் செய்தால் அதிலே நிம்மதி உண்டு இன்றைக்கு அது நடக்கிறதா நம்ம இடத்துல வரம்பு மீறுதல் எல்லா செயல்களிலும் வரம்பு மீறுதல் இருக்காது மனைவி இடத்துல வரம்பு மீறுதல் சாதாரணமா மனித மனைவி இடத்துல நிறைய ஆண்களுக்கு இந்த பழக்கம் உண்டு போய் லைட்டா சீண்டி பார்த்துட்டு போயிருவாங்க வீட்டுக்குள்ள போன உன்னையுமே என்ன பாத்திமா அப்படின்னு சொல்லி எதையாவது ஒண்ணு போட்டுறாரு இப்படிதான் பேப்பர் படிச்சுட்டு இருந்தார் ஒருத்தர் மனைவி வருகிற பொழுது கண்ணாடி எதுக்கு போட்டார் போட்டு படிச்சுட்டு இருக்காரு ஏங்க என்னை பார்த்த உடனே மட்டும் கண்ணாடி போட்டுக்கிட்டீங்க இல்ல டாக்டர் எப்பெல்லாம் தலைவலி வருதோ அப்பெல்லாம் போட சொல்லி இருக்கிற வந்ததா பிரச்சனை இதுதான் வரம்பு மீறல் எப்பெல்லாம் தலைவலி வருதோ அப்பெல்லாம் டாக்டர் கண்ணாடி போட சொல்லி இருக்கிறார் அடுத்த நாள் காலையில பிஸ்மில்லான்னு காப்பியில புல் டிகேஷன் மனுஷன் குடிப்பண்ணாடி அதனாலதாங்க உங்களுக்கு கொடுத்துருக்கேன் வந்ததா பிரச்சனை காற்றால் அழிந்து போகிற உடைந்து போகிற வார்த்தைகளால் இன்றைக்கு உரிமை மீறுகிற பொழுது நிறைய பிரச்சனைகளை நாமே உருவாக்கிக் கொள்கிறோம் அப்படி இல்லாமல் உபகாரம் செய்தால் நிம்மதி உண்டு குரான் சொல்லுகிறது அசின் கமா அசன் அல்லாஹ் விலை அல்லாஹ் உங்களுக்கு உபகாரம் செய்வதை போன்று உபகாரம் செய்யுங்கள் நிம்மதி உண்டு வரலாறுகளை பார்க்கிறோம் அப்துல்லாஹிபுனு இப்னு சலூல் முனாஃபிக்கீன்களின் தலைவர் அப்துல்லாஹிபுனு இப்னு சலூல் இவர் இறந்து போகிறார் இவருக்கு ஜனாசா தொலை வைக்க வேண்டும் உபகாரம் செய்ய வேண்டும் என்று பெருமானாரை அழைக்கிறார்கள் ஒரு சாதாரண ஆள் அல்ல ஒரு போர்க்களத்திலே நாயகம் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று வதந்தியை கிளப்பியவர் ஆயிஷார் அலி அல்லாஹுத்தாரா தாலா சஃபான் இப்னு தவறாக நடந்து கொண்டார்கள் என்று இட்டுக்கட்டை கிளப்பியவர் நம்முடைய அன்னையின் மீது பழி சொல்லை சுமத்தியவர் இவருக்கு ஜனாசா தொலை வைக்க வேண்டும் என்று மகன் வந்து அழைக்கிறார் பெருமானாரும் புறப்பட தயாராகிவிட்டார்கள் எவ்வளவு பெரிய உபகாரம் புறப்பட தயாரானவுடன் உமர் அலி அல்லா சட்டையை பிடிச்சி இழுக்கிறாங்க புகாரி ஷெரீஃபில் பதிவான ஹதீஸ் நாயகமே இந்த ஆளுக்கு போய் ஜனாதா தொழுவி இல்ல இல்ல நான் போறேன் உடனே அல்ல வசனத்தை இறக்கினான் எழுபது முறை இஸ்தேஃபாறு செய்தாலும் காபிர்களுக்கு தொலைவைக்க முடியாது நான் எழுபது முறைக்கு மேல நூறு முறையா இஸ்தியபார் செய்யறேன் புறப்பட்டாங்க பெருமானார் சல்லாஹ் அலிவசலம் வசனம் இறங்கியதற்கு பிறகு எழுபது என்று அல்லா குறிப்பிட்டதை நான் எழுபதுக்கு மேலே செய்து நான் அவருக்காக தொலை வைக்கப் போகிறேன் என்று பெருமானார் சல்லல்லாஹ் அலிவசலம் சென்றார்கள் தொலவும் வைக்கிறார்கள் அடக்கவும் செய்கிறார்கள் அதற்கு பிறகு அல்லாஹ் வசனத்தை இறக்கிட்டா லா தக்கும் அந்த கபருக்கு பக்கத்துல கூட நிக்காதுங்க நாயகமேங்கிறான் பெருமானார் இடத்துல கேட்டார்களாம் நாயகமே ஏன் இப்படி நடந்து கொண்டீர்கள் நாயகமே இவ்வளவு உபகாரமா நெஞ்சம் அதிர்கிறது நாயகமே ஏன் இப்படி நடக்கிறீர்கள் ஒரு இடத்திலே என்று உமரடி அல்லாஹு தலா கேட்கிற பொழுது பெருமானார் செல்லல்லாஹு சொன்னார்களாம் பதில் பொருட்களிடத்திலே அப்பாஸ் அலி அல்லாஹு தலா கைதியாக பிடிக்கப்பட்டிருந்தார்கள் பதில் பொற்களத்தில் அப்பாஸ் குளிரிலே நடுங்கிக் கொண்டிருந்தார்கள் ஒரே முனங்கள் சத்தமாக இருந்தது கொஞ்ச நேரத்திற்கு பிறகு நான் பார்க்கிறேன் அந்த முனங்கள் சத்தம் குறைந்திருக்கிறது என்ன காரணம் என்று பார்த்தால் அந்த அப்பாஸுக்கு இந்த அப்துல்லாஹிபின் உபயிபின் சலூல் என்னுடைய சிறிய தந்தைக்கு இந்த அப்துல்லாஹிபின் உபயிபின் சலூல் தன்னுடைய சால்வையை போட்டு தன்னுடைய சால்வையை போட்டு அவருடைய குளிரை தனித்தார் குளிரை தனித்தார் என் சிறிய தந்தைக்கு குளிரை தனித்தவருக்கு இருக்கு அவரின் கபரில் இருக்கக்கூடிய அந்த நெருப்பை தணிப்பதற்காகத்தான் நான் இத்தனை வேலையும் சென்றேன் என் ஆடையை அவருக்கு நான் போட்டேன் என்றார்கள் பெருமானார் என்னுடைய மேலங்கியை கலட்டி அவருக்கு நான் ஆடையிலே போட்டேன் காரணம் குளிரை தனித்தவருக்கு உஷ்ணத்தை நான் தணிக்க வேண்டும் என்பதற்காக செய்தேன் இந்த உபகாரம் இருந்தால் கண்டிப்பாக நிம்மதி உண்டு ஆனா எனக்கு சமுதாயத்தில் அந்த உபகாரம் இருக்கிறதா அண்ணன் தம்பிக்கு உபகாரம் இல்லை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உபகாரம் இல்லை பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு உபகாரம் இல்லை அதனால் குடும்பத்திலே நிம்மதி இல்லை இப்ப நிம்மதிக்கான சாதனம் முழுக்க குரானில் உண்டு இரண்டாவது குரான் இன்றைக்கு சமுதாயத்திற்கு என்ன தேவை கண்ணியம் தேவை என்று சொல்கிறது இந்த சமுதாயத்துக்கு இன்னைக்கு ரொம்ப அவசியமான தேவை கண்ணியம் குரானுக்குள்ள இறங்கி பாருங்கள் நிறைய பேசும் குரான் இல்லாஹில் ஐஸத்தி வல் முக்மினின் கண்ணியம் வேண்டும் ரசூலுக்கும் கண்ணியம் அளிக்க வேண்டும் முக்மின்களுக்கும் கண்ணியம் அளிக்க வேண்டும் நம்முடைய நடையில கண்ணியம் இருக்க வேண்டும் மார்க்கம் சொல்கிறது நடையிலே கண்ணியம் இருக்க வேண்டும் பெருமானார் செல்லல்லா அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் பெருமானார் நடக்கிற பொழுது மேட்டிலிருந்து பள்ளத்தின் பக்கம் இறங்குவதை போன்று நடப்பார்களாம் பெருமானார் கண்ணியத்தோடு புகாரியிலே ஒரு ஹதீஸ் வரும் நம்மள மாதிரி ஒரு சஹாபி ரொம்ப பேராசக்கார் பெருமானார் தொலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கொஞ்சம் தொழுகைக்கு லேட் ஆயிடுச்சு ஜமாத்தோடு சேர வேண்டும் என்ற அவசரத்தில் வேகமாக வருகிறார் வேக வேகமாக வந்து ஒழு செய்து விட்டு உள்ள வர்ற நேரத்துல பெருமானார் ருக்குக்கு போயிட்டாங்க அந்த சஹாபி என்ன செஞ்சாரு அங்கேயே உக்பன் தக்பீர் கட்டி ஹவுஸுக்கு பக்கத்திலேயே ருக்குவுக்கு போய் ருக்குவிலே கடகடன் ஓடி வந்து சேர்ந்துக்கிட்டாரு பெருமானார் செல்லல்லா ஒளி தொழுகையை முடிக்கிறார்கள் இதே நிலை நம்மளுக்கும் நடக்கும் நிறைய பேர் பார்க்கலாம் அந்த சகாபி நினைத்தது ஜமாத்து தப்பிவிடக் கூடாது என்று நம்மால் அப்படி நினைக்க மாட்டான் வேகமா ஓடி வந்து அங்கேயே தக்பீர் கட்டி சர்றன்னு வருவார் அவரு ஜெட்டு வேகத்துல வந்து சக்குன்னு நிப்பான் ரெண்டு தக்பீர் சொல்லாட்டி தொழுக போயிடும் அல்லாஹ் அக்பர்னு ஒரு தக்பீர் இருக்கணும் ருக்குவுக்கு ஒரு தக்பீர் இருக்கணும் அப்படி இருந்தா தான் ருக்கு கிடைக்கும் ஒரு தக்பீரை சொல்லி அல்லாஹ் அக்பர்னு ஜெட்ல வந்தாரு அவர் நினைச்சுக்குவாரு நமக்கு ஒரு ரக்காயத்து கிடைச்சிருக்குன்னு எல்லா ரக்காயத்தையும் சேர்ந்து போயிருக்கு அவருக்கு ஆனா நினைச்சுக்குவாரு நமக்கு ஒரு ரக்காயத்து கிடைச்சிடும் அந்த சகாபி தொழுகை முடித்தவுடன் பெருமானார் செல்லல்லாஹ் ஒளிவசலம் கேட்கிறார்கள் யார் வேகமாக வந்தது பெருமானார் கேட்டவுடன் எல்லாம் நிசப்தமாக இருக்கிறார்கள் அந்த சகாபிக்கு பயம் வந்து விட்டது சொல்லவில்லை இரண்டாவது முறை பெருமானார் கேட்கிறார்கள் யார் அது மூன்றாவது முறை கேட்கிற பொழுது ஆனா யார சூழல்லா நாயகமே ஜமாத்து கிடைக்க வேண்டும் என்ற ஆசையிலே நான் இதை செய்தேன் நாயகமே என்கிற பொழுது ஜாதக்கல்லாஹோ ஹிர்சா அல்லாஹ் உனக்கு பேராசையை அதிகமாக்குவானாக பல தாய் இனிமேல் இப்படி செய்யாதே அலைக்கும் பில் வக்காரி சுக்கூன் தொழுகைக்கு வருகிற பொழுது கண்ணியத்தோடு சுக்கூனோடு வர வேண்டும் ஒரு ரகாத்து தப்பிவிட்டால் எழுந்து மஸ்பூக்காக தொழுங்கள் இப்படி செய்யாதீர்கள் என்றார்கள் பெருமானார் சதம்பாக அலைஹி வஸல்லம் இன்னைக்கு நம்மாலே அதை சாதாரணமா செஞ்சிட்டு இருப்பாங்க இப்ப வக்கார் நடையிலே கூட கண்ணியத்தை எதிர்பார்க்கிறது மார்க்கம் பேச்சிலே கண்ணியத்தை எதிர்பார்க்கிறது மார்க்கம் கண்டது நின்றது பேசக்கூடாது பேச்சிலே அதிகமாக பெருமானார் செல்லல்லா குடிவசலம் பயன்படுத்துகிற வார்த்தை இன்சா அல்லா இந்த இன்ஷா அல்லாவ பெருமானார் ஒரு தடவை பயன்படுத்தலைங்கிறதுனால நாயகம் ஒரே ஒரு முறை இன்ஷா அல்லாவை பயன்படுத்தவில்லை என்ற காரணத்தினால் மூன்று வருடங்கள் வகி இறங்குவது தடுக்கப்பட்டது இன்னொரு ரிவாயத்தில் பதினைஞ்சு நாள் வருது ஒரு ரிவாயத்தில் மூன்று ஆண்டுகள் வகி இறங்குவது தடுக்கப்பட்டது அப்ப இன்ஷா அல்லாவுக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கிறது நம்மால் அதெல்லாம் சொல்ல சத்தியமா நான் செஞ்சிருவேன் இன்ஷா அல்லா இல்லை மாடு வாங்க சென்றான் மடியிலே பணம் வைத்திருக்கிறான் சந்தைக்கு செல்லுகிறான் சந்தைக்கு செல்லுகிற பொழுது நான் மச்சனன்ட்ட வந்து சொல்றாரு நான் மாடு வாங்க போறேன் மடியில பணம் இருக்கிறது பச்சனை சொன்னாரு இன்ஷால்லா மாடு வாங்க போறேன்னு சொல்லியா இன்ஷால்லாவா எதுக்கு இன்ஷால்லா மடியில பணம் இருக்கு மனசுல தைரியம் இருக்கு வழி நெடுங்கலும் பாதை இருக்கு என்ன இன்ஷால்லா நான் போய் மாடு வாங்கிட்டு வர்றேன் போற வழியில காசு காணாம போயிடுச்சு பாபாவுக்கு காசு காணாம உடனே மச்சினன் வந்து சொன்னாரு இன்சா அல்லா நான் போனா இன்சா அல்லா சந்தைக்கு போனனா இன்சா அல்லா மடிய தொட்டனா இன்சா அல்லா காசு போச்சா இன்சா அல்லா வந்துட்டனா இன்சா அல்லா என்ன செய்யறது இப்ப ஆயிரம் இன்சா அல்லா சொல்லி என்ன பிரயோஜனம் போனதற்கு பிறகு இன்சா அல்லா தேவையான நேரத்தில் இன்சா அல்லாவை பயன்படுத்த வேண்டும் என்கிறது மார்க்கம் அதே மாதிரி சலாம் பேச்சுக்கு கண்ணியம் சலாம் மார்க்கம் தூண்டுகிறது அந்த சலாத்திலே நாம் எப்படி இருக்கிறோம் எண்ணி பார்க்க வேண்டும் தெரிந்தவர் தெரியாதவர் புரிந்தவர் புரியாதவர் அல்லாமன் அரஸ்தா அவளம் தாரிஃப் நீ தெரிந்தவராக இருக்கட்டும் தெரியாதவராக இருக்கட்டும் அத்தனை பேர்களுக்கும் சலாத்தை அள்ளிவிடு என்று பெருமானார் செல்லல்லாஹ் அலிவசலம் சொன்னார்களே அந்த சலாத்தினுடைய மகத்துவம் தெரியுமா யாராவது ஒரு ஊருக்கு செல்கிறார் என்று சொன்னால் யாராவது ஊருக்கு செல்கிறார் என்றால் அங்க இருக்கிற யாருக்காவது சலாம் சொல்லுங்க என்று சொல்லிவிடுகிற வளமையை சகாபாக்கள் கொண்டிருந்தார்கள் அதற்கு என்ன காரணம் சொல்வார்கள் என்றால் இந்த சலாம் அவரை சலாமத்தாக கொண்டு போய் சேர்க்கும் அங்க போய் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சலாம் சொல்லிருந்தா இந்த சலாம் அவர்களை சலாமத்தாக கொண்டு போய் சேர்க்கும் அஜிக்கு செல்கிற பொழுது பெருமானாருக்கு நீங்கள் சலாம் சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறோமே இந்த சலாம் அவர்களை சலாமத்தாக கொண்டு போய் சேர்க்கும் ஆரோக்கியமாக எவ்வளவு ஆழமான வார்த்தை எவ்வளவு நாகரிக கண்ணியமான வார்த்தை இன்றைக்கு அந்த சலாத்தின் மரியாதை என்ன வீட்டுல போய் ஒரு வீட்டுல அஸ்லாம் அலைக்கும் சொல்லியாச்சு அடுத்த தடவை அஸ்லாம் அலைக்கும் மூணாவது அஸ்லாம் அலைக்கும் நம்மள முசாபிர் நினைச்சுக்கிட்டாங்க வேற வீடு போய் பாருங்க இங்க யாரும் இல்ல அப்ப சலாம வந்து முசாஃபிர்கள் தான் பயன்படுத்த வேண்டும் என்கிற நிலைக்கு இந்த சமுதாயம் வந்திருக்கிறதே கண்ணியமான வார்த்தை எவ்வளவு இழிவாக்கப்பட்டிருக்கிறது நம் சமுதாயத்தில் அடுத்த கிட்ட பாருங்க பில்லா எந்த நிலைமைக்கு நாம் இருக்கிறோம் மாலிக்குபின் தீனார் ரஹமத்துல்லாஹி அலை அன்னவர்களுடைய வரலாறு நமக்கு சான்று மாலிக்குபின் தீனார் ரஹமத்துல்லாஹி அலை அன்னவர்கள் தெருவிலே நடந்து செல்கிறார்கள் ஒரு சின்ன பையன் மண்ணில் விளையாண்டுகிட்டு இருக்கிறான் அந்த பையனை பார்த்து சலான் சொல்லலாமா வேணாமா சலான் சொல்லலாமா வேணாமா என்று இந்த மாலிக்குபின் தீனாருக்கு மனசுக்குள்ளே அடித்துக் கொண்டிருக்கிறது சரி நாயகம் சொன்னார்கள் யாராக இருந்தாலும் சலாம் சொல்ல சொன்னார்கள் சின்ன பையனாக இருந்தாலும் சலாம் சொல்ல சொன்னார்கள் என்று அசலாம் அழைக்கும் என்று சொல்லுகிற பொழுது அந்த பையன் முன்னு பின்னு தெரியாத பையன் அழைக்கும் சலாம் யா மாளிக்கு எழுதினார் என்றார் இவருடைய பெயரை சொல்லுகிறார் அழைக்கும் சலாம் யா மாளிக்கு எழுதினார் அதிர்ந்து போன மாலிக் தீனார் ரஹமத்துல்லாஹி அலைகண்டவர்கள் அவங்களுடைய வாழ்க்கை முழுக்க ஒரு சந்தேகம் இருந்தது ஏறத்தாழ எழுபது வயதை கடந்த மாலிக் தீனாருக்கு நீண்ட காலமாக ஒரு சந்தேகம் இருந்தது நப்சுண்டா என்ன அக்கல்டா என்ன தெரியாது நீண்ட காலம் நம்மள்ட்ட கேட்டாலும் தெரியாது நப்சுண்டா என்ன அக்கல்னா என்ன ரெண்டுக்குமே அர்த்தம் தெரியாது ஹஜரத் அதனால ஆள விடுங்கன்றோம் நப்சுண்டா என்ன அக்கல்னா என்ன நீண்ட நாள் சந்தேகம் அந்த பையன்ட்ட உன்னை பார்த்தா ரொம்ப அற்புதமா தெரியற நப்சுண்டா என்ன அக்கல்டா என்னன்னு எனக்கு ரொம்ப நாளா சந்தேகமா இருக்கு உன்னால கொஞ்சம் விளக்க முடியுமா என்கிற பொழுது அந்த சிறுவன் சொன்னா பையன் சின்ன பையன் தானே சலான் சொல்லலாமா வேணாமா சலா சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே வந்தீங்கல்ல அதுக்கு பேர் தான் நப்சு ஒரு முடிவெடுத்தீர்கள் அல்லவா சிறுவனாக இருந்தாலும் நாயகம் சொல்லி இருக்கிறார்கள் சலாம் சொல்லி ஆக வேண்டும் என்று முடிவெடுத்தீர்களே அந்த முடிவுக்கு பெயர் தான் அக்கல் தடுமாற்றத்திற்கு பெயர் நப்சே முடிவுக்கு பெயர் அக்கல் மாணிக்கமணி தீனார் இந்த வரலாறை எழுதிவிட்டு சொல்கிறார்கள் ஒரு சலாமால் எனக்கு நீண்டகால பிரச்சனை தீர்ந்தது என்கிறார்கள் ஒரே ஒரு சலாமால் எனக்கு பல ஆண்டு காலமாக உள்ளே இருந்த பிரச்சனைக்கு விடுவு கிடைத்தது அந்த ஆற்றல் சலாமுக்கு உண்டு பேச்சின் கண்ணியம் சலாமில் இருக்கிறது அந்த சலாம் நம் சமுதாயத்தில் இல்லை தொழிலின் கண்ணியம் ஹலாலில் இருக்கிறது தொழில் கண்ணியமா தொழில் செய்யணும் அல்லவா மார்க் அதனாலதான் சில தொழில்களை வேண்டாம் என்று சொல்கிறது அதுல குறிப்பா ஒரு தொழிலை மார்க்க வேணவே வேணாம் சொல்லும் அந்த தொழில் செய்வது அறாம் என்று மார்க்கம் சொல்கிறது இந்த ஜனாசாவுக்குரிய பொருள்களை விற்கிறது அதுக்குன்னே தனி கடை இன்னைக்கு சமுதாயத்துல யாரும் செய்யல நல்லா காப்பாத்தி வச்சிருக்கிறான் காரணம் அதுக்குன்னு தனி ஒரு கடை வச்சிருந்தான் ஒவ்வொரு நாள் கடை திறக்கும் போதே நாலு பேர் போக மாட்டானா என்ன இன்னைக்கு போனி கூட ஆகலையே எவனுமே சாகலையே என்று நினைப்பான் அந்த தொழில் செய்வது ஹராம் மார்க்கம் தடுத்திருக்கிறது இப்படி தொழிலிலும் கண்ணியம் இருக்க வேண்டும் உடையிலும் கண்ணியம் இருக்க வேண்டும் மார்க்கம் வலியுறுத்துகிறது கண்ணியமான ஆடைகளை அணிய வேண்டும் பார்த்தால் கண்ணியத்தை கொடுக்கிற அமைப்பை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் மார்க்கம் கண்ணியத்தை விரும்புகிறது அல்லாஹ் ரசூல் கண்ணியத்தை விரும்புகிறார்கள் அந்த கண்ணியம் வேறு எதில் இருக்கிறது குரான் இடத்திலே கேட்டு பாருங்கள் இன்றைக்கு இறங்கிய குரான் இடத்திலே கேட்டால் கண்ணியம் வேறு எதில் இருக்கிறது என்று கேட்டால் குரான் தெளிவாக சொல்லும் கல்வியிலே கண்ணியம் இருக்கிறது என்று குரான் சொல்லும் கல்வியிலே கண்ணியம் இருக்கிறது உபய்யவன் காபிரலி அலி அல்லாஹு தாலா கல்வி இருந்த காரணத்தினால் சகாபாக்களே போய் ஈமுத்திரை போன்று வைத்துக் கொண்டிருப்பார்களாம் ஒரு வரலாறு சான்று ஒரே ஒரு வரலாறு அடுத்த விஷயத்துக்கு செல்கிறேன் பெருமானா செல்லல்லா ஒளிவசலத்தினுடைய பள்ளி மசிது நபவியை அதிகரிப்பு செய்ய வேண்டும் பள்ளியை பெருக்க வேண்டும் என்ன செய்வது பக்கத்திலே இடம் இல்லை அப்பாஸ் அலி அல்லாவினுடைய இருக்கிறது அப்பாஸ் அலி எல்லா இடத்துல உமர் அலி எல்லாம் போய் கேட்கிறாங்க உங்க வீட்டை கொஞ்சம் இரவலா கொடுத்துருங்க பள்ளிவாசலுக்குன்னு கேட்க அந்த வேலையெல்லாம் வச்சுக்க வேணாம் ஏற்கனவே அப்பாஸ் அலி எல்லாவுக்கு உமர் அலி எல்லாவுக்கு ஆகவே ஆகாது ரெண்டு பேரும் ஒரே குணம் நெருப்பு ராசிமாங்கல்ல சில பேர் பார்த்தாக்கா அதே மாதிரி கீரி கீரியும் பாம்மா ரெண்டு பேருக்கு ஆகாது இலவசமா கொடுங்க கொடுக்க முடியாது காசு கொடுக்கிறோம் அந்த இடத்தை கொடுங்கள் கொடுக்க முடியாது உமரலி அல்லாவுக்கு கடுமையான கோபம் வந்து விட்டது கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் அபகரிக்க வேண்டியிருக்கும் ரெண்டு பேருக்கும் சண்டை முட்டுகிறது இப்ப ரெண்டு உமர் அலி அல்லாஹு தலா ஹலீஃபாவாக இருக்கிறார்கள் அப்பாஸ் அலி அல்லா ரசூல் சல்லா குலைவசனத்தினுடைய சிறிய தந்தையாக இருக்கிறார்கள் என்ன செய்வது ரெண்டு பேருக்கும் கடுமையான சண்டை நடக்கிறது இதற்கு தீர்வுக்கு உபயவனு காபர் அலி அல்லாஹு தலா என்ற நீதிபதியை போய் பார்க்கிறார்கள் உபயவன் காமர் அலி அல்லாஹு அல்லாஹுத்தலா விசாரணை எல்லாம் முடிச்சதுக்கு பின்னாடி அப்பாஸ் அலி அல்லாவுக்கு தோதுவாக தீர்ப்பளிக்கிறார்கள் எரியிற நெருப்புல எண்ணெய் வார்த்த மாதிரி இருக்கு உமர் அலி அல்லாவுக்கு நான் என் வீட்டை கட்டுவதற்காக கேட்கவில்லை பள்ளியை கட்டுவதற்காக கேட்கிறேன் மஸ்ஜிது நபவியை அதிகரிப்பு செய்வதற்காக கேட்கிறேன் நீங்கள் என்ன இப்படி தீர்ப்பளித்திருக்கிறீர்கள் என்கிற பொழுது உபயவன் காமர் அலி அல்லா சொன்னார்களாம் நான் அளிக்கவில்லை பெருமானார் அளித்த தீர்ப்பு தான் இது பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை மஸ்ஜிதுல் பைத்துல் முகத்தஸை பற்றி பேசுவார்கள் காலையில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டுவார்கள் மாலையில் இடிந்துவிடும் மீண்டும் காலையில் கட்டுவார்கள் மாலையில் இழுந்துவிடும் சுலைமான் அலி இஸ்லாம் கேட்கிறார்கள் அல்லாஹ்விடத்திலே யா உன்னுடைய கோட்டையை கட்டுகிறேன் என் கோட்டையை கட்டவில்லை என் ஆலயத்தை கட்டவில்லை உன்னுடைய பள்ளியை கட்டுகிறேன் காலையில் கட்டினால் மாலையில் இடுகிறது என்ன காரணம் என்று கேட்க சுலைமானே உன்னிடத்திலே ஆட்சி இருக்கிறது என்ற காரணத்தினால் இடத்துக்கு சொந்தக்காரன் காசு கொடுக்காம கட்டினா இடத்தை வாங்காமலேயே கட்டினால் நிற்குமா பெருமானார் சொன்னார்கள் சுலைமானின் வரலாற்றை அதனால் அப்பாஸ் கொடுக்காமல் நீ கட்ட முடியாது முரளி அல்லாஹுத்தல கட்டி அணைச்சு நெத்தியில முத்தமிட்டு பள்ளி முழுவதும் சுற்றி வந்தார்களாம் அல்ஹம்துல்லா எனக்கு வழியை காட்டி இருக்கிறீர்கள் என்று அந்த நீதிபதியை புகழ்ந்தார்களே அந்த நீதிபதிக்கு கல்வியை கொடுத்தது யார் கண்மணி நாயகமும் அல் குரானும் தான் அல்லாவே ஓத சொல்லி கேட்பான் உபயவன் காவை ஓத சொல்லுங்கள் நாயகனே நான் கேட்க வேண்டும் நான் குரானை கேட்க வேண்டும் யாரு கலாமுல்லாவுக்கு சொந்தக்கார அல்லாகவே கேட்பானாம் புகாரியில் இடம்பெற்ற அதீஸ் அப்ப கல்வியால் நிம்மதி கிடைக்கும் நல்லவர்களுடைய துவாவால் நிம்மதி கிடைக்கும் நல்லவர்கள்ட்ட துவா வாங்குவதன் காரணமாக கண்ணியமும் நிம்மதியும் கிடைக்கும் இதை போன்று பெருமானாரினுடைய தொடர்பால் ஒருவருக்கு கண்ணியமும் நிம்மதியும் கிடைக்கும் கண்ணியம் வேண்டுமானால் நாயகத்தினுடைய தொடர்பு இருக்க வேண்டும் குரான நாம் அறிந்திருக்கிறோமே அந்த குரான் சொல்லும் பெருமானார் செல்லல்லாஹ் செல்லத்தினுடைய தொடர்பு இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது இந்த அல்லாஹ் மலாய்க்கத்து சல்லு அலன் நபி யாயுகல்லதி நாமனு சல்லு அழைக்கு சல்லி மூத்த செய்யுமா குரான் சொல்லி காட்டுகிறது காரணம் தொழுகையில இருந்தாலும் தொழுகுக்குள்ளேயே ரெண்டு நபிமார்கள் நுழைந்திருக்கிறார்கள் உலகத்துல தொழுக அல்லாவ மட்டும் வணங்குற வணக்கம் முழுக்க முழுக்க அல்லாஹவை வணங்குகிற வணக்கத்திலே ரெண்டு நபிமார்கள் உள்ளே நுழைந்திருக்கிறார்கள் ஒன்று பெருமானார் இன்னொன்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் என்றால் எவ்வளவு பெரிய சாதனையாளர்கள் அவர்கள் அதனால தொழுகை பூர்த்தியாக வேண்டுமானாலும் நாயகத்தினுடைய தொடர்பு இருக்க வேண்டும் துவா பூர்த்தியாக வேண்டுமானாலும் நாயகத்தினுடைய தொடர்பு இருக்க வேண்டும் கபருக்குள்ளே நம்முடைய கேள்வி கணக்கு பூர்த்தியாக வேண்டுமானாலும் பெருமானாரினுடைய தொடர்பு இருக்க வேண்டும் நாயகத்தினுடைய தொடர்பும் நாயகத்தினுடைய முகப்பத்தும் இருந்தால் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் கண்ணியம் கிடைத்துவிடும் ஆக குரான் இந்த உலகத்திலே கண்ணியம் எதனால் கிடைக்கும் என்பதையும் சொல்லிக் காட்டுகிறது இந்த உலகத்திலே நிம்மதி எதனால் கிடைக்கும் என்பதையும் சொல்லி காட்டி இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் இறுதியாக பெருமானார் செல்லல்லாஹு செலத்திற்கு அல்லாஹ் குரானில் குரானிலே சொல்லுகிறான் என்னை இந்த உலகத்திலே கண்ணியமாக இருந்து இந்த உலகத்திலே நிம்மதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு கடைசி ஸ்டேஜ் என்ன தெரியுமா மௌத்தானதற்கு பிறகு எனக்கு நெருக்கமாக வேண்டுமானால் மூன்று செயல்களை செய்தாக வேண்டும் என்று குரான் சொல்லுகிறது உலகத்திலே கண்ணியமாகவும் நிம்மதியாகவும் வாழக்கூடிய இஸ்லாமிய சமுதாயமே மௌத்தாகி எனக்கு நெருக்கமாக வேண்டுமானால் மூன்று செயல்களை செய்யுங்கள் ஒன்று நஃபிலான வணக்கங்களின் மூலமாக அல்லாஹுவை நெருங்கலாம் தொழுகையின் மூலமாக அல்லாஹுவை நெருங்க முடியும் நஃபிலான வணக்கங்களால் அல்லாஹுவை நெருங்க முடியும் இரண்டாவதாக சமுதாய சிந்தனையால் அல்லாஹுவை நெருங்க முடியும் உலகத்தில் எத்தனை பறவைகள் இருக்கிறது ஆனா குரானுக்குள்ள பாருங்களேன் ஒரு பறவை ஒரு மிருகத்தை அல்லாஹ் இணைத்து பேசுகிறான் காரணம் என்ன தெரியுமா அந்த பறவைக்கு சமுதாய சிந்தனை இருந்தது சுலைமான் அலி இஸ்லாத் வசலாம் இடத்திலே ஒரு நாள் காணவில்லை பறவையை எப்பயுமே ஒளிச்சேறதுக்கு அந்த பறவை தான் போய் சொல்லும் லேசா கொத்தும் அந்த இடத்தை தோண்டினா தண்ணி வரும் எடுத்து ஒளி செய்வார்கள் அன்றைக்கு அசர் தொழுகை நேரம் அந்த பறவையை காணவில்லை சுலைமான் அலி இஸ்லாம் குரான் சொல்லுகிறது சுலைமான் அலி இஸ்லாம் சொல்லுவார்கள் அந்த பறவை வரட்டும் இன்னைக்கு கொண்டு எடுத்துறேன் என்று சுலைமான் அலி இஸ்லாம் பேசிக் கொண்டிருப்பார்கள் ஆனா அந்த பறவைக்கு சுலைமான் அலி இஸ்லாத்தினுடைய எல்லா ஜாதகமும் தெரியும் எப்ப சுலைமான் அலி இஸ்லாத்துல ஐஸ் வைக்கிறதுன்னு அந்த பறவைக்கு தெரியும் நம்ம பிள்ளைய வருமா இல்லையா அத்தாவை சில பேர் பார்த்தாக்க சாப்பிடுறப்ப பையன் என்ன கேட்டாலும் சாப்பாட்டினுடைய அந்த ருசியில ஏன்னா நம்மளுக்கு சாப்பாடுனா தான் உயிராச்சே பொண்ணு எப்படி இருக்குன்னு கேட்டா நம்மள்ட்ட கேட்டு பாருங்க பொண்ணு எப்படி இருக்கு அப்படி லட்டு மாதிரி இருக்கு அது ஆப்பிள் மாதிரி இருக்கு எல்லாமே உதாரண சாப்பாடா தான் இருக்கும் சிலரு இந்த ஆரம்ப காலத்துல சொல்லி கொடுப்பாங்க ஆ அம்மா ஆ ஆடு ஈ இலை அதுக்கு நம்மால் கொடுக்கிற விழா அம்மா ஆட்டு அறுத்து இலையில போடு எல்லாமே உதாரணம் சாப்பாடாதான் இந்த சுலைமான் அலி இஸ்லா சாப்பிட்டுட்டு இருக்கும் போது போய் அந்த பறவை நைசா நிக்குது நீ ஏன் வரவில்லை என்று கேட்கிற பொழுது நான் ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் யாருமே அறிய முடியாத ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் சபா நாட்டிலே பில்கீஸ் என்ற ஒரு ராணி இருக்கிறார் அந்த ராணி ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்வார் என்று அந்த ராணி இஸ்லாத்திற்கு வந்துவிட்டால் அதன் மூலமாக ஒரு பெரிய குடும்பமே ஒரு பெரிய சமுதாயமே இஸ்லாத்திற்கு வந்துவிடும் என்ற சமுதாய சிந்தனை அந்த ஹுதுகுது பறவைக்கு இருந்த காரணத்தினால் அத்தனை பேர்களும் இஸ்லாத்தை தழுவதற்கு அந்த பறவை காரணமாக இருந்த காரணத்தினால் அல்லாஹ் குர்ஆனுக்குள்ளே அதை இடம்பெறச் செய்திருக்கிறான் சமுதாய சிந்தனை உள்ள மனிதன் அல்ல ஒரு பறவையை அல்லாஹிடம் இடம்பெற செய்திருக்கிறான் ஆனால் சமுதாய சிந்தனை மனிதர்களுக்கு உண்டா என்று கேட்கிறது குர்ஆன் ஒரு மிருகத்தை அல்லாஹ் உள்ளே நுழைய வைத்திருக்கிறார் நம்முடைய கண்களுக்கு சிறிதாக புலப்படுகிற அந்த எறும்பை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் وقالت نملة يا أيها النمل ادخلوا مساكنكم لا يحتمنكم سليمان وجنوده அந்த எறும்பு சொல்கிறது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தோடு வர்றாங்க நாலஞ்சு மைல்களுக்கு அப்பால் இருந்து வருகிறார்கள் அந்த எறும்பு பயன்படுத்துற வார்த்தையும் ரொம்ப அழகா இருக்கும் அரபி தெரிந்தவர்கள் ரசித்து ரசித்து படிக்கலாம் யா ஐயுகன் நம்ல் உதுகுலு மசாக்கினக்கும் லா யஸ்திவன்னக்கும் சுலைமான் வ ஜுனூதுஹு சுலைமான் ஒரு படையோடு வல்ல ஜுனூத் காலார் படையில் யானை படையில் குதிரை படையில் ஒட்டகை படையில் அத்தனை படைகளோடு சுலைமான் வந்து கொண்டிருக்கிறார் அதனால நீங்க எல்லாம் போய் ஒளிஞ்சுக்கங்க நீங்க எல்லாம் போய் ஒளிஞ்சுக்கங்க அந்த எறும்பு ஒரு எறும்பு ஒரு பெண் எறும்பு தன்னுடைய சமுதாயத்தை பாதுகாப்பதற்காக அது செய்கிற அந்த வார்த்தையை அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தின் காதிலே போடுகிறான் அந்த எறும்பு அடுத்து ஒரு வார்த்தை பேச்சு பகும்லா யஷ்வருன் ஸ்வரணை இல்லாத ஆளுக இந்த ஆளுக பகும்லா யஷ்வருன் மாட்டுக்கு பயன்படுத்துற வார்த்தை அது எரும மாடு இருக்கிறது அல்லவா அதுக்கு தான் ஸ்வரணை இருக்காது இந்த மனிதர்கள் இருக்கிறார்களே ஸ்வரணை இல்லாத ஆளுக அதனால மிதிச்சிட்டு போயிருவானுங்க நீ கொஞ்சம் உஷாரா இருந்து கொள் என்று சமுதாயத்தை காத்தது சமுதாய சிந்தனை அந்த எறும்புக்கு இருந்தது அதனால் குரானுக்குள்ளே இடம் பிடித்தது அப்ப அல்லாகவே நெருங்குவதற்கு இரண்டாவது சாதனம் சமுதாய சிந்தனை வேண்டும் நாம மட்டும் நல்லா இருந்தா போதும் நினைக்க கூடாது எல்லோரும் நல்லா நன்றாக இருக்க வேண்டும் என்ற சமுதாய சிந்தனை வேண்டும் மூன்றாவதாக மார்க்கம் சொல்லுகிறது ஒரு மனிதன் அல்லாஹுவோடு நெருங்க வேண்டுமானால் தௌபா வேண்டும் அது இந்த இரவு செய்யற தௌபா இருக்கிறதே அதை விட உயர்வு உலகத்தில் வேறு எதற்கும் கிடையாது அல்லாஹுவிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் எப்படி மன்னிப்பு கேட்க வேண்டும் ஹவுஃபும் இருக்கணும் ரஜாவும் இருக்கணும் அல்லாஹ் தண்டிப்பாங்கிற பயமும் இருக்க வேண்டும் அல்லாவை விட்டா நமக்கு வேற வழியே இல்லை என்று ஆதரவும் இருக்க வேண்டும் இப்படித்தான் கேட்கணும் அல்லாஹ்விடத்துல ஹவுஃபும் இருக்க வேண்டும் ரஜாவும் இருக்க வேண்டும் இந்த நிலையிலே கேட்டால் அல்லாஹ் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறான் எனவே கண்ணியம் உள்ள சமுதாயமாக வாழ வேண்டியவர்கள் அல்லாஹுவோடு அணுகுகிற முறைகளை இந்த குரான் சொல்லி காட்டுகிறது கண்ணியத்திற்கும் குரான் வழிவகுக்கிறது நிம்மதிக்கும் குரான் வழிவகுக்கிறது அல்லாஹ்வோடு நெருங்குகிற முறையையும் அல் குரான் ஏற்படுத்தி தருகிறது அந்த புனிதமான குரான் இந்த இரவிலே இறங்கி காரணத்தினால் நாம் அன்புக்குரியவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த இரவை முழுக்க முழுக்க பயன்படுத்தி இந்த ரமலானையும் முழுக்க பயன்படுத்தி சவ்வாலிலேயும் நோன்பு வைத்து அல்லாஹுவினுடைய அருளையும் அன்பையும் பெறுகிற நன்மக்களாக வல்லோ நல்லா நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக வாகுருத்தாவா அனில் அஹமது ரபில்